நாம் இந்த நாட்களில் முடிவு வருகிறது என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியாண்டிய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் These days we are meditating the Word of God with the help of the Holy Ghost under the title, The End is Come. இசைக்கல் தீர்க்கதரிசன புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போம் Let's read the prophetical book of Ezekiel, chapter 7, verse 6. முடிவு வருகிறது முடிவு வருகிறது அது உண்மையில் நோக்கமாயிருக்கிறது இதோ வருகிறது An end is come, the end is come. It watcheth for thee, behold, it is come. ஒன்னு பேதுரு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் First Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று ஆகையால் But the end of all things it at hand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy name. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பரம காணனாகிய சியோனை எருசலேமை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முப்பத்தோரு விதமான ராஜாக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் There are 31 kings striving against our spiritual life and they are hindering us to inherit our heavenly Canaan which compriseth of Zion and Jerusalem. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானானை சுதந்திரிப்பதற்கு ஏழு ஜாதிகளும் முப்பத்தோரு ராஜாக்களும் அவருக்கு விரோதமாக அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணார்கள் Seven nations and 31 kings fought against the literal Israelites so that they do not con- go and inherit the literal Canaan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துமே உண்டாகட்டும் Glory be to God's holy name. அந்த ஏழு ஜாதிகளையும் முப்பத்தொரு ராஜாக்களுக்கும் தேவன் முடிவை உண்டாக்கினார் The Lord brought an end to those seven nations and 31 kings. அப்போது மாத்திரமே யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்களை மேற்கொள்ள முடிந்தது அல்லது ஜெயிக்க முடிந்தது Only then were Joshua and the Israelites able to overcome and win over them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த நாட்களிலே அவர்கள் மேற்கொண்டதான அந்த முப்பத்தோரு ராஜாக்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துகிறது என்கிறதான சத்தியத்தை திருவசனத்தின் வெளிச்சத்தில் பரிசுத்தாவியானுடைய உதவியோடு தியானித்து வருகிறோம் By the light of the scripture and the help of the Holy Ghost, we are meditating all those 31 kings. There is a 31 natures which is striving against our spiritual life. யோசுவா பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் Joshua chapter 12 verse 8 onwards. யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா ஒன்று எருசலேமின் ராஜா ஒன்று எப்ரோனின் ராஜா ஒன்று இந்த மவுண்டன்ஸ் அண்ட் இந்த வேலிஸ் and in the plains and in the springs and in the wilderness and in the south country, the Hittites and the Amorites and the Canaanites, the Perizzites and the Hivites and the Jebusites, the king of Jericho one, the king of A, which is beside Bethel one, the king of Jerusalem one, the king of Hebron one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy name. நேற்றைய தினத்திலே எரிகோவின் ராஜாவையும் ஆயியின் ராஜாவையும் முறியடிக்கும்படியா ராஜாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறார்கள் என்றும் அவர்களுக்கு தேவன் எப்படி முடிவை உண்டாக்குகிறார் என்று நாம் பார்த்தோம் Yesterday we saw what the meaning of the king of Jericho and the king of A is in our spiritual life and how the Lord overcame them and brought an end to them. இந்த ராஜாக்களுக்கு தேவன் முடிவை உண்டாக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் என்றும் நாம் பார்த்தோம் We also saw when the Lord brought an end to these kings, what sort of blessings we receive in our spiritual life. இன்றைய தினத்திலே இரண்டு ராஜாக்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் Today we are going to see about another two kings. முதலாவதாக எருசலேமின் ராஜா First, the king of Jerusalem. அதாவது இது மூன்றாவது ராஜா எருசலேமின் ராஜா மூன்றாவது ராஜா The king of Jerusalem is the third king. நான்காவதாக எபிரோனின் ராஜா and fourth the king of Hebron கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் glory be to god's holy name எருசலேமின் ராஜாவை குறித்து இப்போது நாம் தியானிக்க போகிறோம் now we are going to meditate about the king of jerusalem எருசலேம் என்கிறதான எபிரேய பாஷைக்கு நான்கு முக்கியமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள் And they have given four important meanings for the term Jerusalem in Hebrew tongue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy name. பொதுவாக எருசலேம் என்கிறதான எபிரேய வாசியை எரு என்றும் சாலேம் என்றும் பிரித்திருக்கிறார்கள் Generally, the Hebrew term Jerusalem has been split up as Yaru and Shalem. எரு என்கிறதான அந்த வார்த்தைக்கு ஒரு காரியத்தை எய்ம் பண்ணுவதை குறிப்பிடுகிறார்கள் And the meaning given for yaru is to aim. எரு என்ற வார்த்தைக்கு எய்ம் பண்ணுதல் என்று அர்த்தம் கொடுக்கப்படும் அதாவது ஒரு குறிபார்த்து ஒரு பொருளை சூட் பண்ணுவது அல்லது குறிபார்த்து ஒரு பொருளை அம்பு எய்வது That is the meaning given for yaru is to aim and shoot at a thing. கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god's holy name சாலேம் என்கிற வார்த்தைக்கு நான்கு முக்கியமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள் and they have assigned four important meanings for the term shalem முதலாவதாக நாம் பார்க்கும்போது சாலேம் என்ற வார்த்தைக்கு be friendly என்று சொல்லப்பட்டிருக்கிறது the first meaning given for the term shalem is be friendly இரண்டாவதாக be at peace The second meaning given is be at peace. மூன்றாவதாக be safe. And the third meaning given is be safe. நான்காவதாக be reciprocate. And the fourth meaning given is reciprocate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப எருசலேம் என்ற வார்த்தைக்கு நாம் சேர்த்து பார்க்கும்போது என்ன அர்த்தம் என்று சொன்னால் aim to be friendly When we join both Yaru and Shalim, we mean that aim to be friendly. Jerusalem என்ற வார்த்தைக்கு சேர்த்து நாம் பார்க்கும்போது எருசலேம் என்ற வார்த்தை என்று சொன்னால் அதற்கு எய்ம் டு பி ஃப்ரெண்ட்லி அதாவது ஒரு மனிதனிடத்தில் ஒரு குறிக்கப்பட்ட மனிதனிடத்தில் குறிவைத்து நாம் என்ன செய்வது நண்பனாக மாறுவது When we look at the term Jerusalem, That means aim to be friendly. That is desiring and aiming to become friends with another person. உலகத்திலே பிரபலமானவர்கள் பெரிய தலைவர்கள் சில முக்கியமான நபர்கள் படிக்கிற இடங்கள்ல சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள் நன்றாய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இடத்துல எப்படியாயில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்வார்கள் அவர்களை குறிவைத்து ஒரு குறிக்கப்பட்ட நபரை அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த நபரை குறிவைத்து சரியாய் குறிவைத்து எப்படியாயிலும் அவர்களிடத்திலே பழகி அன்பாக பழகி நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் That is, in the world we can see when there are certain popular figures when it our, within our reach, we try to become friendly with them, or some great personality, or children while they are studying in the school, they try to make friends with intelligent children of their age. இப்ப நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்ல இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள் All that I'm telling now is not spiritually connected, but it is connected with the world. ஏனென்றால் இந்த ராஜாக்களுடைய அர்த்தத்தினுடைய நெகட்டிவ் சைடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் We are looking at the negative aspect of all these kings. ஆ, எருசலேம் என்ற வார்த்தை பின்னாட்கள்ல அது தேவனுடைய நகரமாக சமாதானத்தின் நகரமாக அது மாற்றப்பட்டது அதை குறித்தல்ல இது வந்து சத்திருக்கள் பிடியில் காணப்பட்ட எருசலேமை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் for jerusalem in latter days was called the city of god or the city of peace but now we are looking at jerusalem which is in the clutches of the enemy இப்போ முதல் அர்த்தம் எருசலேம் என்ற வார்த்தையினுடைய முதல் அர்த்தம் ஒரு குறிக்கப்பட்ட நபரோடு உலகத்தில் ஒரு பிரபலமான மனிதனையோ ஒரு பிரபலமான நபரையோ ஒரு குறி வைத்து சரியாய் குறிவைத்து இந்த நபரிடத்துல பழகி எப்படியாயில் அவரிடத்தில் நண்பனாய் மாற வேண்டும் The meaning for the term Jerusalem is aiming to become friendly with some great person or a popular person in this world. உலக பிரகாரமாக நீங்கள் இந்த காரியங்களை உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம் all of us would have had such experiences அதுபோல உலக வாழ்க்கையில நீங்க படிக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல குடி இருக்கிற இடத்துல இந்த சொசைட்டியில் சில குறிக்கப்பட்ட மனிதர்கள் சில மந்திரிகள் சில அதிகாரிகள் சில கலெக்டர் பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்களை குறிவைத்து இவரிடத்தில் நம்ம நட்பு வைத்திருந்தால் நமக்கு பிற்காலத்தில் ஏதாவது பிரயோஜனம் என்ற எண்ணத்தோடு எதிர்காலத்தில் ஏதாவது நன்மை வரும் என்ற எண்ணத்தோடு குறிவைத்து ஒரு குறிக்கப்பட்ட நபரை நண்பனாய் மாற்றிக்கொள்வது Similarly, in this world, the place where we work, where we reside, and where we study, we will be having, trying to have friends with certain uh, great people and popular people, prominent people, certain ministers also, with a thing in our mind that in future that will be beneficial for us. இரண்டாவது அர்த்தம் aim to be at peace The second meaning is aim to be at peace. அதாவது ஒரு மனிதன் நம்ம இடத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க நம்ம இடத்துல ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆஹ், நம்மை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல போய் எப்படியாயும் நம்ம என்ன செய்யணும் அவங்களிடத்துல சமாதானமாக வேண்டும் That is, certain people can never be at peace with us. Certain people can never be friendly with us or free, feel freely with us. But we try our best to go and maintain peace with them. நான் இப்ப சொல்லுகிற காரியங்கள்லாம் உலக காரியங்கள் சம்பந்தப்பட்டது All that I'm telling now is connected with the world. இந்த உலகத்துல நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் We are leading such a life in this world. மூன்றாவதாக அர்த்தம் aim to be safe The third meaning given is aim to be safe. அதற்கு பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மனதிலையும் சரீரத்திலையும் பாதுகாப்பாக உணர்வது. The given meaning given in the brackets is to feel protected in the mind and body இப்போ இந்த ஒவ்வொருதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வேதத்துல கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கிரும் I will give you an example from the scripture for each one of that so that you may easily understand அப்ப இந்த இடத்துல போய் குடி இருந்தால் இப்ப பாருங்க சதாம் ஹுசேன் என்ன செய்தாரு வல்லரசு நாடுகள் வந்து அவரை தேடிக்கொண்டிருந்தது அமெரிக்கா தேடிக்கிட்டு இருந்தது அப்ப என்ன செஞ்சாரு கொஞ்சம் பூமிக்கு அடியில் பாதாளத்தில் போய் ஒரு இடத்துல அறைய உண்டாக்கி அங்க இருந்தா தனக்கு பாதுகாப்பு என்று எண்ணி இந்த இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு மனதிலையும் சரீரத்திலையும் பிக்ஸ் ஆகி அங்க போய் இருக்கிறது அதான் aim to be safe For example, when Saddam Hussein was on the run and the American government was trying to hunt him down, he thought it to be safe to build a house underground and go there. That was settled in his mind and in his body. That is aimed to be at peace. Glory be to God's holy name. சில கொள்ளைக்காரர்களை சில தீவிரவாதிகளை சில திருடர்களை சில குற்றவாளிகளை போலீஸ் தேடுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க அவங்க வந்து தப்பித்து இந்த இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் இந்த மந்திரி வீட்டில் போய் ஒளிஞ்சு கொள்ளலாம் அல்லது பிரபலமான ஒரு தலைவர் வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளலாம் இந்த இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் என்று எய்ம் பண்ணி போய் ஒளிந்து கொள்வது அதான் எய்ம் டு பி சேஃப் என்பது என்பதற்கு For example, police is searching some criminal or a dacoit or a terrorist. They think that if I go into hiding into the house of a minister or under the cover of some great leader, then that will be safe for me. Thinking so, they take a shelter there and that is called aim to be safe. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy name. அடுத்து நான்காவது அர்த்தம் aim to be reciprocate. And the fourth meaning is aim to reciprocate. reciprocate என்று சொன்னால் பரிமாறிக்கொள்வது When we say of reciprocate, it's exchanging. அதாவது உதாரணமாக ஒரு குடி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க பிரியாணி செய்கிறாங்க ஒரு குடி குடியிருக்கிறீங்க இல்லை பக ஒரு ஏரியாவில் குடியிருக்கிறீங்க ஒரு வீட்டில் அவங்க பிரியாணி செய்கிறாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சோன்னு உங்கள் வீட்டுக்கு கொடுத்து விட்றாங்க For example, you are residing in an apartment and your neighbor has prepared biryani in their house. They try to give that to you saying, I have prepared biryani in my house. You try and taste it. ஒரு ஆறு மாசம் கழிச்சு உங்க வீட்டுல பிரியாணி செய்றீங்க and after six months you prepared biryani in your house அப்ப நேரத்துல நமக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்து விட்டாங்களே அவங்க வீட்டுல பிரியாணி செஞ்ச போது நம்ம கொடுத்து விட்டாங்களே சரி நம்மளும் கொடுத்து விடுவோம் அப்படின்னு இங்க இருந்து பிரியாணி அங்க போகுது இதான் reciprocate Then you remember that, oh, some six months back, when they prepared biryani, they gave it to me. So let me also now give the biryani that I have prepared. And so you send it to them. That is reciprocating. நட்புக்கு அடையாளமாக அன்புக்கு அடையாளமாக பரிமாறிக்கொள்வது சில பொருள்களையோ சில குறிக்கப்பட்ட காரியங்களையோ கொடுத்து பரிமாறிக்கொள்ளுதல் Reciprocating as a sign of love and a sign of friendship, that is exchanging things. இப்போ இந்த நான்கு காரியங்களுக்கு நான் வேதத்திலிருந்து வரிசையாக சில சம்பவங்களை சொல்லுகிறேன் For all these four pillars, let me give you examples from the scripture. முதலாவதாக நாம் பார்க்கும்போது நான் சொன்னது aim to be friendly The first point that I told was aim to be friendly. பாருங்க யோசுவாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் அவங்க வந்து பல நாடுகளை ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு அவர்கள் மேல் ஜெயம் எடுத்து வரும்போது இந்த கிபியோனின் குடிகளுக்கு என்னாச்சுன்னு சொன்னா எப்படியாயிலும் போய் இவங்கள்ட்ட என்ன செய்யணும் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளணும் when Joshua and the Israelites were coming conquering nations, the inhabitants of Gibeon wanted to be at peace with them and to make friends with the, the Israelites. அப்ப அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நட்பை ஏற்படுத்தி கொள்றதுக்காக பழைய துருத்திகள் பழைய ரசம் அதுக்கப்புறம் இந்த ஊசி போனதான அப்பங்கள் ஃப்ரெஷ்ஷான அப்பம் கிடையாது அப்பம் சுட்டு அதை பழைய அப்பமாக்கி அந்த ஊசி போன அப்பங்களை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க யோசுவா இடத்துல போய் நான் உங்களோட சமாதானமாகிறதுக்காக வந்தோம் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம் நாங்கள் கிளம்பும் போது இதெல்லாம் சுட சுட சுட்டு எடுத்தோம் பாருங்கள் எங்களுடைய பிரயாணத்தில் வந்து இந்த வஸ்திரம் கிழிஞ்சு போச்சு செருப்பு அருந்து போச்சு இந்த பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சுட்டு வந்த அப்பமெல்லாம் பூசணம் பிடிச்சு போச்சு என்று சொன்னார்கள் and to make friends with Joshua and the Israelites, those Gibeonites put on sack, old sackcloth upon them and took old wine bottles, and they had old wine in it, And they came with old and moldy food and brought it and showed it to Joshua, saying, We be come from a very far country and we have come to see you, saying, So they said, When we came from our place, we took these bread hot from the ovens, but now because of the time, it's old and moldy, and also our wines, we brought it fresh, but now it's rent because it's become old. இவங்களுடைய நோக்கம் வந்து இவங்களுடைய எய்ம் வந்து எப்படியாயிலும் யோசுவா இடத்துல நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் Their aim was to make a friendship with Joshua and the Israelites. அதற்காக இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தந்திரமா யோசனை பண்ணி பிளான் பண்ணி இவங்க என்ன செஞ்சாங்க புறப்பட்டு போறாங்க அதைத்தான் யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் முதலாவது வாசிங்க and that is why they did work willingly and work there we see and we read that in the book of Joshua chapter 9 verses 3 and 4 எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து அடுத்த பனிரெண்டு முதல் பதினான்கு வரை Next verses 12 to 14. அதே அதிகாரம் 12 முதல் 14 வரை. The same chapter verses 12 to 14. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்துடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் அடுத்த வசனம் கூட யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான் அதற்காக அப்ப பாருங்க இங்க ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள் யோசுவாவின் இடத்துல Here they had made a friendship with Joshua. And when the inhabitants of Gibeon heard what Joshua had done on Jericho and to Ai, they did work willingly and went and made as if they had been ambassadors and took old sacks upon their asses and wine bottles old and rent and bound up. This our bread we took hot for a provision out of our houses on the day we came forth to go unto you. But now behold, it is dry and it is moldy, and these bottles of wine which we fill were new, and behold, they be rent, and these are garments and our shoes are become old by reason of the very long journey. And the men took off their virtuals and asked not counsel at the mouth of the Lord. And Joshua made peace with them and made a league with them to let them live, and princes of the congregation spare unto them. இப்ப புரியுதா உங்களுக்கு கிபியோனியர் செய்தது என்னன்னு பாருங்க இதான் எய்ம் டு பி ஃப்ரெண்ட்லி என்பதற்கு எக்ஸாம்பிள் உதாரணமாக இருக்கிறது Now are you able to understand the work done by the Gibeonites is a right example for the term aim to be friendly அதுபோல இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த எருசலேமின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கும்போது நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள பிரபலமான மனிதர்கள் சில முக்கியமான நபர்கள் இப்படி யாரிடத்திலாவது ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாமும் இப்படிப்பட்டதான ஒரு யோசனை தந்திரமான யோசனை பண்ணி எப்படியாயும் அவர்களிடத்தில் ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்வோம் உலகத்தாரிடத்தில் Similarly, as long as the king of Jerusalem is alive in us, we too will go forward to make an alliance with popular figures in this world and great men so that it may be useful for us and we will work willingly to go ahead with a plan. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உலகத்தில் வேலை பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறீங்க என்ன செய்றீங்க வேலை பார்க்கிற இடத்துல படிக்கிற இடத்துல என்ன செய்யறோம் ஒரு புறஜாதி ஜனங்களை உலகத்தார் இடத்துல ஒரு நட்பை ஒரு உறுதியான நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இப்படி கிரியை செய்வது Suppose you are a child of God, you are studying in a school, or a child of God studying in a college, or a child of God working or employed, and you try to forge an alliance and make friends with people in this world. தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில உலகத்தார் இடத்துல ஒரு நெருங்கிய தொடர்பு அல்லது நெருங்கிய நட்பு ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாது அதான் வேறுபாட்டின் ஜீவம் என்று அழைக்கப்படுகிறது but God says a true child of God should not have a very close friendship or close contact with the people of this world. That is called the life of separation. இயேசு பல்வேறு இடங்களில் இந்த பூமியில் அவர் உயிரோடு இருந்தபோது பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார் நான் உலகத்தான் அல்ல நீங்களும் உலகத்தார் அல்ல ஆகவே உலகம் உங்களை பகைத்தது Therefore, when Jesus Christ was alive in this world, many times as he told, I am not of the world, and you are also not of the world. That is why the world has hated you. இப்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு இவங்க இடத்துல நம்ம நெருங்கி நட்பு வச்சால் என்ன செய்யலாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இல்லை பரீட்சையில் அவங்கள பார்த்து எழுதலாம் இல்லை இப்படி பட்ட பல்வேறு காரியங்கள் இருக்குது உலக பிரகாரமாக ஒரு மனிதனிடத்தில் நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நட்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பல காரியங்கள் இருக்கிறது Suppose a child is very good in studies, we try to become friendly with them so that we can learn from them or we can also copy from them during the examinations. In this way, the friendship is being formed on different basis. கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god's holy name அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த பிற்பாடு நம்முடைய ஜீவியத்துல நாம் தேவனோடு பழகக்கூடியவர்களாய் மாற வேண்டும் But after beginning a Christian life, we have to start conversing or becoming friendly with God. யோபின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம் நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும் In the book of Job, it is written, You be in acquaintance with him and be at peace. தேவனோடு பழகுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து அங்கே பேசுகிறார்கள் There he speaks of a life of getting acquainted with God. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அப்போது உமக்கு நன்மை வரும் You be with him and be at peace, then you will get the good. யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு Job chapter 22 verse 21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் Acquaint now thyself with them and be at peace, thereby good shall come unto thee. வேதத்திலே பல்வேறு விதமான பக்தர்களை தேவன் தம்முடைய சிநேகிதன் என்று அழைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் in the scripture we can see that God has called many devout men of God as his friends. Abraham தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். Abraham was called the friend of God. பழைய ஏற்பாட்டிலே அநேக பரிசுத்தவான்களை தேவன் தம்முடைய சிநேகிதன் என்று அழைத்திருக்கிறார். In the Old Testament period God has called many saints as his friends. அதுபோல கிருபையின் காலத்திலே அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தன்னுடைய தன்னுடைய ஊழியர்களை தம்முடைய சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறார் Similarly, in the New Testament period, God has called the apostles and his workers as his friends. எருசலேமின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு சிநேகிதர்களாய் நாம் ஒருபோதும் மாற முடியாது உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவர்களிடத்திலும் சிநேகிதர்களாய் நாம் காணப்படுவோம் As long as the king of Jerusalem is alive in us, never can we become the friend of God, but we will be friends with the world and the things of the world. ஏனென்றால் உலகத்தில் ஒரு மனிதன் சிநேகிதனா உலகத்திலேயோ உலகத்தில் உள்ளவைகளிலோ ஒரு மனிதன் சிநேகிதனா இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு வந்து தேவனிடத்தில் சிநேகிதனா இருக்க வாய்ப்பே இல்லை ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருதுன்னு சொன்னா அங்க சிநேகம் இருக்கும்போது இங்க பகை உண்டாயிருது For if a man is friendly with the world and the things of the world, he can never be friendly with God. For when he gets attached to the world, he will naturally be detached from God. உலகத்தில் நண்பர்கள் இருக்கூடாது மெய்யான தேவனுடைய பிள்ளைக்கு உலகத்தில் உள்ளவர்கள்ட்ட நான் ரொம்ப நண்பர்களா நெருங்கி பழகுறேன் அதே வேலை நான் தேவனிடத்துலயும் பழகிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காலம் சொல்ல முடியாது ஒன்னு இங்க இருக்கணும் அல்லது இங்க இருக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் A true child of God can never say, I have very close friends in this world. At the same time, I'm very close and friendly with God also. There's no chance at all for that. He must either be friendly with the world or friendly with God. உலகத்தில் உள்ள ஒரு மனிதனிடத்துல ஒரு குறிக்கப்பட்ட நபர் இடத்துல பிரபலமான யாரிடத்திலோ அது யாரா இருக்கட்டும் எக்ஸோ ஒய்யோ அது யாரிடத்திலோ நாம் அதிகமாய் நெருங்கி நட்பு பாராட்டும் போது அங்க என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால் மறுபக்கத்துல நம்மையும் அறியாமல் தேவனுக்கு பகைஞனாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் Suppose there is some X or Y, a popular person in this world, we become very close and friendly with those people. Naturally, it is written that we become enemies to God. யாக்கோபு நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே இப்ப நான் சொன்ன காரியத்தை நீங்க பார்க்கலாம் You can read the thing that I told you now in James chapter 4 verse 4. விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு குரோதமான பகை என்று அறியீர்களா விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா Ye adulterers and adulteresses, know ye not that the friendship of the world is enmity with God? உலகத்திலே உலகத்தில் உள்ள இடத்துல நீ சிநேகம் அதிகமாய் பாராட்டுவாயானால் ஒரு நெருங்கின நட்பு பாராட்டுவாயானால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா If you are very close and friendly with things of the world and somebody in this world, don't you know that, that you are at enmity with God? ஆகையால் உலகத்துக்கு இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் Ye adulterers and adulteresses, know ye not that the friendship of the world is enmity with God? Whosoever therefore will be a friend of the world is enemy of the God. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் இப்ப என்ன எழுதப்பட்டிருக்குது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உலகத்தில் ஒரு நபரிடத்தில் நீ சிநேகிதனாய் மாறணும் என்று விரும்பினாலே போதும் நீ விரும்புவாயானால் தேவனுக்கு பாய்ங்கனாய் மாறிவிட்டாய் These are not my personal opinions, but it is clearly said, Whosoever therefore will be a friend of the world is the enemy of God. நான் சொல்வது நீங்க என்ன செய்யக்கூடாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது இப்போ நம்ம உலகத்தார் இடத்துல வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு ஆளு நம்ம பேச வேண்டியிருக்கும் வேலை நிமித்தமாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் பேச வேண்டியிருக்கும் அதெல்லாம் அதை அதை சொல்லலை நெருங்கி பழகி ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்வது Please don't misunderstand what I say. For official purposes, you will have to speak with other people in your office or the place where you work. But you, at the same time, you should not have a very close friendship with people. இப்போ இந்த சபையில நீங்க வர்றீங்க You're coming to this church. இத்தனை பேர் கூடியிருக்கிற இடத்துல நீங்க எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்றீங்க பேசுறீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க ஆனா ஒரு குறிக்கப்பட்ட நபர்கிட்ட நீங்க அதிகமா பேசுறீங்க இங்க சபையிலயும் பேசுறீங்க வெளியிலயும் பேசுறீங்க வீட்டுல போனா போன்ல இருந்து போன்ல பேசிக்கிறீங்க அதுதான் நட்புங்கிறது ஆனா சபையில் உள்ள எல்லார்ட்டும் நீங்க அதை செய்யறது இல்லை in this congregation when you come you greet everybody it takes a few moments but you have very close friendship only with some particular people here also you speak when you go outside you speak and later when you go home also you speak over the phone to them in the same way you do not speak with everyone in the church அதுபோல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் ஜஸ்ட் பேசிக்கிறது தேவைக்கு பேசிக்கொள்வது பாவம் அல்ல அதல்ல அதனால பாயம் தேவனுக்கு பயங்கனா மாறுறது இல்ல Similarly, in the place where you work, at the children where they study, for need and for necessity's sake, you might be speaking with other people around you. That is not sin. ஆனா இங்க சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் ஒரு குறிக்கப்பட்ட நபரை எய்ம் பண்ணி அந்த நபரிடத்துல நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களிடத்துல நெருங்கிய தொடர்பில் இருப்பது But the subject here is you aim to be friendly with a particular person and you have a very close friendship with them. இப்ப நான் சொல்ற காரியங்களும் உலக பிரகாரமாக சம்பந்தப்பட்ட நீங்க படிக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துல இந்த சமுதாயத்துல நடக்கிற காரியங்கள் All that I'm telling now is concerned with the world, the place where you study, place where you work, in your residential area and in the society. கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாகட்டும் glory be to god's holy name ஆகவே உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா therefore it is written know ye not that the friendship of the world is enmity with god ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதை அறிந்திருக்க வேண்டும் therefore every child of god should have known this நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்திலோ வேலை பார்க்கிற இடத்திலோ அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நீங்க பெரியவங்க நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயோ என்ன செய்யக்கூடாது கூட வேலை பார்க்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட அல்லது கூட படிக்கிறவங்களோட ஒரு நெருங்கிய நட்பு ஒரு நெருங்கிய நட்பு என்று உங்களுக்கு இருக்கக்கூடாது our children in the place where they study and the place where they work, also our senior believers in the place where they work, you should not have very close friendship with some particular people. அப்படி நெருங்கிய நட்பு இருக்குமானால் அங்கே மறுபக்கத்தில் என்ன சம்பவிக்குதுன்னு சொன்னால் நம்மை அறியாமல் நாம் தேவனுக்கு பகைஞனாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் In case we have very close friendship with some people, even without our own knowledge, we are becoming enemies with God. அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல்வேறு அப்படிப்பட்டதான நட்பு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல்வேறு வீழ்ச்சிகளை உண்டாக்கும் மாத்திரமல்ல தேவனோடு நமக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியத்திலையும் ஒரு பிரிவினையை கொண்டு வரும் And not only that, that uh, friendship that we have with the people in this world will bring a downfall in our spiritual life and at the same time there will be a rift between us and our God. எருசலேமின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற வரையிலும் நாம் என்ன செய்வோம் உலகத்தில் உள்ள பல்வேறு நபர்களிடத்துல இப்போ பாருங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ ஃபேஸ்புக்னு வந்திருக்குது இந்த பேஸ்புக்குடைய நோக்கம் என்ன As long as the king of Jerusalem is present in our lives, we will have many friends in the world. For example, at this present age, there is the Facebook. And what is the work of a Facebook? பல்வேறு மனிதர்களிடத்தில் நண்பர்களாக பழகுவது குறிக்கப்பட்ட பிரபலமான மனிதர் எத்தனையோ மனிதர்கள் இன்னைக்கு திரைப்பட நடிகர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ உலகத்தில் பிரபலமானவர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது என்ன செய்யணும் அநேகரை நட்பை ஏற்படுத்திக் கொள்ளணும் அல்லது அநேக இடத்துல நட்பு பாராட்டணும் நண்பர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதான் இந்த பேஸ்புக்குரிய தன்மை There are many popular people, many cine stars and cricket players are also active in the Facebook and uh, the aim of our people is to become friendly with them and increase the number of friends. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த Facebookனால என்ன உண்டாகிறதுன்னு சொன்ன இப்ப Facebookல மணிக்கணக்கா இருக்கிறவங்க பாருங்க அவங்களுடைய ஆவிக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளோட சிலர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுல அதிகமா இருக்கிற வேலையில தேவனோடு உள்ளதான ஐக்கியம் நம்முடைய ஆவிக்கிய ஜீவியம் ஜப ஜீவியம் வேத வாசிப்பு இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள்லையும் ஒரு பிரிவு உண்டாகிறது மறுபக்கத்துல தேவனுக்கு பகைஞனாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் Those who are very active in the Facebook and spent uh, much time in the Facebook, we can see that they will have many friends, friends in this world. At the same time, they won't be giving importance to their prayer life for reading the Bible, and, similar, and at the same way, they will also be not very close with their God, and there will be a rift between them and their God. இன்றைக்கு பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து அப்படி ஸ்டைலா கேக்குறேன் நீங்க FB ல இருக்கிறீங்களா நீங்க ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க today we can see children asking one another in a very stylish way are you in the fb இப்ப போன்ல பேசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் கொடுக்கறது இன்னும் பல்வேறு காரியங்கள் செய்யறதெல்லாம் போய் இப்ப என்னாச்சுன்னு சொன்னா அவங்க கேக்குறாங்க நீங்க எஃபில இருக்கிறீங்களா எஃபில இருக்கிறதுனா சியோன்ல இருக்கிறது போல இருக்கிறது போல நினைப்பு now talking over the phone and exchanging letters is not an og but they ask are you in fb they think that being in fb is like staying in zion and jerusalem அப்ப எஃபில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க கேக்குறாங்க ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க நம்ம ரெண்டும் நண்பர்களா பழகலாமா அப்படின்னு முதல்ல கொஸ்டின் அங்க கேக்குறாங்க உடனே இங்க இருந்து என்ன செய்யறது கிளிக் பண்ண வேண்டியது okay Then in the FB, one person sends a request saying, I want a friendship. They're sending a friendship request. The person on the other side says, okay. இப்ப புரியுதா எய்ம் டு ஃப்ரெண்ட்லினா இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு புரியுதா எய்ம் டு ஃப்ரெண்ட்லி அது உன் வாழ்க்கையில இருக்க கூடாது I hope the present generation children are able to understand the term aim to be friendly, but that shouldn't be found in your lives. அதுதான் நம்முடைய வெளியேறப்பட்ட பரிசுத்தவனோட சொன்னா நீங்க என்ன செய்ய கூடாது நம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் எப்பியில இருக்காங்க வெளியில வாங்கன்னு சொன்னார் That is why a precious saint has told our children that they should not have an account in the FB. Facebookல இருக்க வேண்டாம். You should not be active in Facebook. என்று ஒரு வெளியேறப்பட்ட பரிசுத்தவன் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணார் கன்வென்ஷன்ல a precious saint had given a message in the convention கர்த்தருடைய இதெல்லாம் என்னன்னு சொன்னா தேவனோடு உனக்குள்ள ஒரு ஐக்கியத்தை தொடர்பு துண்டிக்கும் மணிக்கணக்கா நீ FB ல உட்கார்ந்துட்டு இருப்ப மணிக்கணக்கா நெட்ல உட்கார்ந்து என்ன செய்வ அங்க இங்கேயும் அனுப்பி பேசிக்கிட்டு இருப்ப அப்ப என்ன ஆகும் உன் ஜெபஜீவியம் போகும் உன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வேத வாசிப்பும் போகும் இது ஜெபிக்கிறதே கொஞ்ச நேரம் அதுவும் போகும் இப்படி எல்லாம் ஒன்னையும் அறியாமல் நீ தேவனுக்கு பகைஞனாய் மாறிக்கொண்டிருப்பாய் you will be spending much time in the Facebook and in the internet and talking here and there. And gradually, step by step, you lose your prayer life. You are spending very little time on praying and you will lose that also. And also, you will stop reading the scripture. இப்போ சிலர் இடத்துல சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இங்கே வந்து வேண்டுகோள் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு ஆனால் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது Certain children will be sending friendship requests now and then but they won't get any response from the other side. அப்ப இவங்க என்ன செய்வாங்க What will they do then? அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த நட்பு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் தான் aim to be friendly And until they get a positive response from the other side, they will be regularly sending a friendship request that is aim to be friendly. எருசலேமின் ராஜா யாருக்குள்ள உயிரோடு இருக்கிறானோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க வயசான இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க வயசானவங்க வயசாயிருச்சு தாத்தா பாட்டி ஆயாச்சு அவங்களுக்கு கூட ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டா எருசலேமின் ராஜா அவர்களுக்குள்ளே உயிரோடு இருக்கிறான் தேவன் அந்த எருசலேமின் ராஜாவுக்கு இன்னும் முடிவை உண்டாக்கவில்லை Even today, many old people, grandpas and grannies are also very active and have got an account in the Facebook. The meaning of that is still the king of Jerusalem is alive in them and God hasn't brought an end to the king of Jerusalem in their lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நவீன உலகத்துல இந்த பேஸ்புக் அது இதுன்னு வர்ற எல்லா காரியம் சார்ட் பண்றது இதெல்லாம் என்னன்னா எதை வெளிப்படுத்துதுன்னு சொன்னால் இந்த எருசலேமின் ராஜாவுடைய வேலையா இருக்கிறது In this modern world, there is chatting and Facebook uh, account also. All these shows that the King of Jerusalem is alive. தேவனுடைய பிள்ளைகளை பல்வேறு இடங்கள்ல பழக வைத்து நட்பை ஏற்படுத்த வைத்து அவர்களை அதற்கு அடிமை அந்த நட்புக்கு அடிமையாக்கி அந்த நட்புக்கு இவர்களை அடிமையாக்கி அப்படியே தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடுகிறான் it makes the children of god to be friendly and have friendship with many people and they become slaves to such friendship and gradually their relationship with their god is snapped இப்ப facebookல வந்து வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகை அல்லது பிரபலமான ஒரு தொழில் அதிபர் அல்லது பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர் ஒரு நடிகர் இவர் தான் யோசுவான்னு வச்சுக்கோங்க இவர் தான் யோசுவா இப்ப நம்ம ஆளு என்ன செய்யறாங்க நம்ம தேவனுடைய பிள்ளை ஒரு யாராவது ஒரு யூத் இருக்கிறாங்க நம்ம இவங்க தான் கிபியோனியர் அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா பிளான் பண்ணி தந்திரமான யோசனை பண்ணி பிளான் பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அந்த குறிக்கப்பட்ட ஆள்கிட்ட நட்பை ஏற்படுத்திக் கொள்வது Suppose there is an industrialist or a cine actress or some cricket star in the Facebook and we can compare them to Joshua and our children on the other side can be compared to Gibeonites. They are trying their level best to become friendly with them, sending friendly requests and that was the work of the Gibeonites also there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படாகட்டும் பிள்ளைகளா இருந்தா இப்ப நெட்ல உட்கார்ந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க Facebookல என்ன செய்வாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பாங்க நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க ஃபேஸ்புக்கில் உட்கார மாட்டீங்க சில கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரியாது அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க உலக பிரகாரமாக வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது என்ன குடியிருக்கிற இடத்துலையோ அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ ஒரு குறிக்கப்பட்ட நபர் இடத்துல ரச்சிக்கப்படாத அதாவது ஒரு உலகத்தார் இடத்துல ஒரு பிரஜாதியின் இடத்துல ரச்சிக்கப்படாத ஒரு நபர் இடத்துல நெருங்கிய நட்பை ஏற்படுத்திக் கொள்வது Our children will be active in the Facebook and they will know, they are they know to use the computers. But our senior believers, most of them do not know to use a computer. But instead of using a computer or sitting on a Facebook, they have very close friendship with people in their place where they work or in the residential area or an unsaved relative. இப்ப அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க யோசுவாவின் புத்தகத்துல கிபியோனியர் வந்து அப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க அறிமுகம் ஆகுறாங்க யார்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அறிமுகம் ஆகும் போதே அங்க வீழ்ச்சி உண்டாயாச்சு யாருக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அங்க வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வாக்கை கேளாமல் இவங்கிட்ட அந்த பிரெட்டை வாங்கி சாப்பிடலாமா அது இத்தனைக்கு ஊசி போன அப்பமா அவங்க வச்சிருந்தது கிபியோனில் வச்சிருந்தது ஊசி போன அப்பமா இந்த ஊசி போன அப்பத்தை கூட இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க கத்தோடைய வாக்கை கேளாமல் வாங்கி கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கி கேட்டாங்களாம் கேட்டு வாங்கினாங்களாம் in the book of Joshua chapter 9, we can see that the Gibeonites were being, uh, were introducing themselves to Joshua and Israelites only there. But we can see there, it is written that without asking counsel of the Lord, Joshua and the Israelites received victuals of them and ate it. In fact, those victuals were dry and moldy as per the statement of the Gibeonites. And from there started their downfall. யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை படித்து பாருங்க read joshua chapter 9 verse 14 அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் And the men took off their victuals and asked not the counsel at the mouth of the Lord. பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியை படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த போஜனம் எல்லாம் பூசணம் பிடிச்சு போயிருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு At the latter part of verse 12 we can see that all the provisions brought by them were dry and moldy. இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது but now behold it is dry and and it is mouldy ஏற்கனவே பூசணம் பிடிச்சு போய் கிடக்குது அந்த சாப்பாடு already that food was mouldy இவங்க இப்பதான் வந்து அறிமுகமாகறாங்க. And just now they were introducing themselves. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள உண்டான வீழ்ச்சியை பாருங்க. அவங்க அறிமுக உலகத்தாரோட ஒரு புறஜாதியோட கத்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு நபரோட ஐக்கியப்படும் போதே நட்பை ஏற்படுத்தும் போதே என்ன சம்பவித்தது கர்த்தருடைய வாக்கை கேளாமல் தேவ சித்தம் எதுன்னு கேளாமல் ஆண்டோடைய வாக்கை கேளாமல் அதை செய்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு But look at the downfall of the Israelites. Just then they got introduced to the Gibeonites, that is the people of the world and Gentiles, people who knew not God. But when they got introduced themselves to those people itself, they did not ask counsel of the Lord, and therefore they brought the, got the victuals that they had brought, and without God's counsel they ate it, and they, they had a downfall. அதுபோல இன்றைக்கு நீ பேஸ்புக்கிலும் இன்னும் பல்வேறு உலக பிரகாரமான நண்பர்களிடத்திலே அதிகமான நட்பை நீ ஏற்படுத்திக் கொள்ளும் போது ஏன் அறிமுகம் ஆகும் போதே கத்தருடைய வாக்கை கேட்கக்கூடிய சுவாபத்தை நீ இழப்பாய் Similarly, when you have friends in this Facebook and in this world, when you get introduced to them itself, you stop hearkening to the word of God. கர்த்தருடைய வாக்கை கேளாமல் கேட்கிற அனுபவமே போயிடும் அதான் பிரசங்கம் கிடையாது இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுல பாட்டு கேட்டுட்டு இருக்கோம் பெந்தகோஸ்தே பாடல்கள் கேட்கும் பழைய பரிசுத்தவங்களுடைய பிரசங்கம் கேட்கும் அடுத்து பைபிள் ரீடிங் சில வீடுகளில் கேட்டுட்டு இருக்கோம் பிள்ளைங்க அதெல்லாம் கேட்டு பழகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ என்னாச்சு ஃபேஸ்புக்கில் உட்காந்த பிற்பாடு பாட்டு போச்சு பாட்டு போச்சு அதுக்கப்புறம் பைபிள் ரீடிங் போச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் பிரசங்கம் போச்சு இப்போ எல்லாம் போச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ என்ன கேட்குறாங்க ஒன்லி அந்த ஃபேஸ்புக்கில் உட்காந்து நட்பை அப்படியே பரிமாறிக்கொண்டே இருக்கிறாங்க சிமிலர்லி இந்த இவங்க ஒரு கமெண்ட் கொடுக்க வேண்டியது அவங்க ஒரு கமெண்ட் கொடுக்க வேண்டியது in the houses of uh, Pentecostal families. You, earlier they would have been listening to audio tapes of uh, the Pentecostal songs, messages, and also Bible reading. But now all those have been stopped, and they have started to chat in the net. And one person will be giving a comment from here, and they will be receiving a comment from the other end. கத்தருடைய வாக்கை கேளாத ஒரு நபராய் நீ மாறி போவாய் you will become a person who does not hearken to the word of god இதுல கவனிக்க வேண்டிய காரியம் கிபியோனியர்கள் அஞ்சு வருஷம் பழகி இல்ல பத்து வருஷம் பழகி இவங்க ஜீவியம் இப்படி ஆச்சுனால ஆரம்பமே அப்படிதான் துவக்கம் அறிமுகமான உடனே கிபியோனியர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அறிமுகம் ஆகுறாங்க அறிமுகம் ஆகும்போது அந்த ஆரம்பமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வீழ்ச்சி கத்துடைய வாக்கை கேளாமல் அவர்கள் முடிவெடுக்கக்கூடியவர்களாய் மாறினார்கள் The matter that we have to now look into here is that they did not have a downfall after 5 years or 10 years of acquaintance with the Gibeonites, but as soon as they were introduced to the Gibeonites itself, they stopped hearkening to the word of God. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நாம் நிதானித்து பார்ப்போமானால் கத்துடைய வாக்கை கேளாமல் கத்துடைய சத்தியங்களை கேளாமல் கத்துடைய உபதேசங்களை கேளாமல் நாம் போனதற்கு பிரதானமான காரணம் உலக பிரகாரமான நண்பர்களோடு நமக்கு இருக்கிறதான அந்த நட்பு தான் Today, if we look into our spiritual lives, the reason why we have stopped listening to the word of God, why we have stopped listening to the truth, and why we have stopped listening to the doctrine is that we have friendship with the world. எருசலேமின் ராஜா யாருக்குள்ளே உயிரோடு இருக்கிறானோ அவன் உலகத்தாரோடு இந்த தேவனுடைய பிள்ளைகளை நட்பு ஏற்படுத்திக் கொள்ள செய்கிறான் When a king of Jerusalem is present in a person, he makes this child of God to be friendly with the people in this world. அதன் மூலமாக பல தீமைகள் உண்டாகிறது பிரதானமான ரெண்டு தீமைகள் என்னவென்று சொன்னால் இப்படி உலகத்தார் உலகத்தாரிடத்தில் நட்பு ஏற்படும் போது கத்துடைய வாக்கை கேளாதவர்களாய் மாறுகிறார்கள் இரண்டாவது தேவனுக்கு பகைஞனாய் மாறுகிறார்கள் and in this way when you have a friendship with the world two things two evils happen in your life first they do not hearken to the word of god and next they become enemies to god கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god's holy name இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இரண்டாவது அர்த்தம் எருசலேம் என்ற வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் aim to be at peace The second meaning for the term Jerusalem is aim to be at peace. இதற்கு நான் வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு அது உலக பிரகாரமா சொல்றேன் நான் நீங்க புரிந்து கொள்றதுக்காக தான் வேதத்திலிருந்து உதாரணம் கொடுக்கிறேன் And let me give an example from the scripture all, for you for this also and also an example in this world for you to understand this am I giving this. இந்த அபிமெலேக்குக்கும் அபிமெலேக்கு என்ன செய்தான் ஈசாக்கோடு அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் ஈசாக்கோடும் ஈசாக்குடைய வேலைக்காரர்களோடும் தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் the servants of Abimelech were striving against Isaac and his servants இவர்கள் துறவு வெட்ட வேண்டியது அதை வந்து அவர்கள் உரிமை பாராட்ட வேண்டியது அல்லது தூர்த்து போட வேண்டியது இப்படி பல காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள் the servants of Isaac use to dig up wells and they use to come and claim it as their own and in some other places when they dug up wells they use to come and close it up கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy name. ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தாறு முதல் இருபத்தொன்பது வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் Let's read Genesis chapter 26, verses 26 to 29. அவிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் Then Abimelech went to him from Gihar, and Ahuzah, one of his friends, and Pikol, the chief captain of his army. And Isaac said unto them, Wherefore come ye to me, seeing ye hate me, and have sent me away from you? And they said, We saw certainly that the Lord was with thee. And we said, Let there be now an oath betwixt us, even betwixt us and thee, and let us make a covenant with thee, that thou wilt do us no hurt, as we have not touched thee, and as we have done unto thee nothing but good, and have sent thee away in peace. Thou art now the blessed of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் Glory be to God's holy name. இந்த ஈசாக்குக்கு நீங்கள் முந்தின அதே வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா இந்த அபிமேலேக்கும் அவனுடைய வேலைக்காரர்களும் எத்தனையோ தொந்தரவுகளை கொடுத்தார்கள் In the previous verses, we can read that Abimelech and his servants were giving much trouble to Isaac. ஈசாக்கை துரத்தி விட்டார்கள் என்று கூட ஈசாக்கு சொல்லுகிறார் என்னை துரத்தி விட்டீர்களே என்று சொல்லுகிறார் Isaac also has stated, saying, You have sent me away. இப்போ ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தொந்தரவுகள் செய்தும் அவனோட தேவன் இருக்கிறார் என்பதை அபிமேலேக்கு விளங்கிக் கொண்டான் And even though he has given this man much trouble, Abimelech understood that the Lord was with him. ஈசாக்கோடு தேவன் இருக்கிறார் அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு விசேஷம் ஈசாக்குள்ள இருக்குது He- uh, God is with Isaac. That means there is some speciality in Isaac. இங்க ஈசாக்கு ஒரு விசேஷமானவனாய் காட்சியளிக்கிறான் Here Isaac looks special in their eyes. ஆ, அப்ப அப்படிப்பட்ட மனிதனிடத்துல ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வது And to make peace with such a person, நம்ம இன்னும் சமாதானமா இருக்கலாம் let us be at peace கத்துடைய பரிசுத்தம் கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விருந்து வைக்கிறாங்க ஈசாக்கு அவங்களுக்கு விருந்து வச்சா ரெண்டு பேரும் சமாதானமானாங்க சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க அவங்க சமாதானத்தோடு போனாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு in the following verses we can see that isaac had made a feast for them and both of them made peace and and uh, and he went away in peace போல இன்றைக்கு உலகத்துல ஏதாயிலும் விசேஷமானவர்கள் இருப்பார்கள் ஏதாயிலும் ஒரு லைன்ல விசேஷமானவர்கள் இருப்பார்கள் In this way, in this world also, there will be certain people great in some line. இப்படி உலக பிரகாரமான மனிதர்களிடத்துல நாம் என்ன செய்வது போய் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வது அவங்க கிட்ட ஏதாவது சமாதானம் கிடைக்குமா என்று பார்ப்பது and we go and form peace with the people in this world aiming peace இது இன்னொரு விதத்திலும் சொல்ல மனிதனோடு மாத்திரமல்ல ஒரு பொருளோடு கூட நம்ம சொல்லலாம் In other words, we can say not only with some man, but also with something. இப்போ ஒரு குடிகாரனை பிடித்து நிப்பாட்டி நீ ஏன் குடிக்கிறாய் என்று நீங்க கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க Suppose you take hold of a drunkard and ask him, why are you drinking? அப்ப அவன் சொல்லுவான் நான் குடிச்சா தான் எனக்கு இதுல நிம்மதி கிடைக்குது நான் குடிச்சா தான் எனக்கு சமாதானம் ஏன்னா சமாதானங்கிற வார்த்தைக்கு அவங்க கொடுத்த அர்த்தம் அதுல நிம்மதிங்கிற வார்த்தை இருக்குது நிம்மதியான அமைதியான சமாதானங்கிற வார்த்தைக்கு எப்படி ஆராய்ச்சியாளருக்கு இத்தனை அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம சமாதானம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் ஆனா உலகத்து ஜனங்க என்ன செய்வாங்க நிம்மதியா அப்படி நிம்மதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க and he will say i am taking this liquor because only by that i am at peace or i am calm or i am in tranquility இப்ப சிலர் பாருங்க குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல சமாதானம் இல்ல நிம்மதி இல்ல அதனால என்ன செய்றேன் சினிமா பாக்குறேன் தேட்டருக்கு போறேன் சினிமா பாக்குறேன் அதை பார்க்குற வெள்ளை எனக்கு உண்டாகுது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது இதான் உலகம் கொடுக்கக்கூடிய உலகம் பல்வேறு விதங்கள்ல சமாதானத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்குது Certain people will be saying there is no peace at home. That is why I've gone to view a film. For people in this world say that viewing film they get peace. There are so many means of peace in this world. இப்ப பாருங்க பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வருது Now the children are going to have their holidays. ஒரு குடும்பத்துல அந்த பிள்ளைக்கு பிரச்சனை தகப்பன் எப்போதும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு சில எல்லாம் தாய் எப்போதும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க வீட்டுல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை அது எப்படா லீவ் வரும் விடுமுறை வரும்னு பார்த்துட்டு இருக்கோம் சொந்தக்காரங்களுடைய எத்தனையோ வீடு இருக்கும் ஆனா ஒரு வீட்டுக்கு போனா ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல நிம்மதி இது எதிர்பார்க்குற ஒரு நிம்மதி அங்க கிடைக்கும் அப்போ என்ன செய்யும் எப்படா விடுமுறை வரும்னு பார்த்துட்டு இந்த பிள்ளை அந்த வீட்டில் போய் இருக்கும் அந்த லீவு நாள்ல அங்கே போய் இருக்கும் Suppose the father and the mother in the family are always nagging the child, the child will be ardently expecting for the holidays to arrive, saying, Suppose I go to that particular relative's house, I will be at peace. இங்க போனா சமாதானம் கிடைக்கும் அதான் எய்ம் பண்ணி இந்த இடத்துக்கு போனா நமக்கு சமாதானம் கிடைக்கும் இந்த காரியத்தை செய்தா நமக்கு சமாதானம் கிடைக்கும் இதை குடிச்சா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இதை பார்த்தா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சிலர் என்ன செய்வாங்க சமாதானம் இல்லை நிம்மதி இல்லைன்னா ராக் மியூசிக் பாப் மியூசிக் அந்த மியூசிக் இந்த மியூசிக் போட்டு காதில் வச்சுக்கிட்டேவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க And certain people will say, if I go to this place, I will get peace. If I have this thing, I will be at peace. If I take to drinking, I will be at peace. If I go to a cinema, I will be at peace. Certain children also will be plugging their headphones in their ears and will be listening to jazz and rock music saying that I'm getting peace out of that. கத்துடைய பரிசுத்தரால் சிலர் சொல்லுவாங்க புகைப்பிடிப்பதனால ஸ்டெயின் ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது விஷயங்களில் தோல்வி உண்டாயிருக்கும் அந்த தோல்வி அந்த காயத்தை ஆத்துறதுக்காக and then certain people will be uh, chain smokers அப்ப நீ ஏன்பா இப்படி தொடர்ந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கது நிப்பாட்டுப்பா உடம்புக்கு கெடுதிப்பா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல எனக்கு இத குடிச்சா தான் நிம்மதியா இருக்கு சமாதானமா இருக்குது அப்படிமா we may be going and telling them smoking is injurious to health so better stop it but we, they will be saying no no only if i smoke there is peace within me இப்ப பாருங்க சிலருக்கு இமயமலை அடிவாரத்துக்கு போனா அந்த இமயமலைக்கு போனா அவங்களுக்கு அங்க சமாதானம் கிடைக்குது நிம்மதி கிடைக்குது for certain people if they take a pilgrimage to the himalayas or to the foot of the himalayas they receive peace சிலர் சொல்றாங்க என்ன செய்றாங்க சிலர் வந்து என்ன சொல்றாங்க இந்த நிம்மதி சமாதானம் கிடைக்குதுன்னா என்ன செய்யணும் இன்னும் பல்வேறு இடங்களை சொல்றாங்க பல்வேறு முக்கியமான ஸ்தலங்களை நீங்க சிலருடைய முக்கியமான பிரபலமான தலைவர்கள் சிலருடைய பேட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா And we can see, ask certain important leaders uh, why they are taking pilgrimages to different centers. They will say that they are going there to receive peace. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எய்ம் பண்ணி என்ன செய்யறது இந்த இடத்துக்கு போனா நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று எய்ம் பண்ணி அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கோ அல்லது ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட நபர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு சமாதானமா கிடைக்குதும்பாங்க And certain people, they aim to go to certain places to receive place, whereas certain others say, if I speak to that particular person over the telephone, I receive peace. இப்ப நான் சொல்ற காரியங்கள்லாம் உலக பிரகாரமான மனிதர்களோடு நாம் செய்கிற காரியங்கள் All that I'm telling now are the things that we do with the people in this world. அப்ப பாவம் செய்யற ஒரு மனிதனுக்கு அந்த பாவத்துல ஒரு சமாதானம் கிடைக்குது A person who commits sin receives some peace by that sin. ஆகவே தான் இயேசு சொல்கிறார் உலகம் வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்குதுன்னு ஆண்டவரும் கூட சொல்றார் That is why Lord Jesus Christ also says that the world also offers some kind of peace. யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. அப்ப உலகம் ஒரு சமாதானத்தை மனிதர்களுக்கு கொடுக்கிறது World also offers some kind of peace to men. அதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்துல உணர்றான் சிலர் குடிக்கும்போது சமாதானம் இருப்பதாக உணர்றான் Every, every individual experiences that in different way. Even- For example, a drunkard experiences peace when he takes to drinking. இப்ப நம்ம ஆட்கள் வந்து குடிக்கலாம் போக மாட்டோம் we people we do not take to drinking அப்ப நம்ம உலகத்துல எப்படி சமாதானத்தை தேடுறோம்னு சொன்னா அதான் சொல்லல சிலர் வந்து என்ன செய்வாங்க கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்திருப்பாங்க நெட்லயே உட்கார்ந்திருப்பாங்க அதுல மணிக்கணக்கா நெட்ல செலவழிப்பாங்க அதுல ஒரு சமாதானத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க and we seek peace at a, in a different way for example certain people they spend many hours in the uh, computers in the internet and thereby they seek peace சில ஸ்டேடியத்துல போய் விளையாட்டு விளையாடுறத பார்ப்பாங்க அல்லது விளையாடுவாங்க அதுல உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க and certain people go to the stadium to watch the play or they themselves get involved in the play and say they receive peace by that கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god's holy name அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு காணப்படுகிறார் அதான் ஏற்கனவே நான் சொன்னது போல சில இடங்களுக்கு போனால் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி என்ன செய்வாங்க லீவு நாட்களில் குடும்பமாக தேவன் டேபிளில் கூட டூருக்கு போவாங்க Similarly, every person, individual, receives peace in different ways. It is according to their frame of mind. For certain houses, they go as a family on a vacation. கேட்டா சொல்லுவாங்க ஒர்க் லோடு அதிகம் ஒர்க்ல டென்ஷன் பிள்ளைகளுக்கு படிப்புல டென்ஷன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறோமாங்க they say when we ask them they say to ease the workload and to ease the tension of our children because of that studying we have come to this place உலகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு விதங்கள்ல சமாதானம் கிடைக்குது விசேஷமாக சிம்சோனுக்கு வந்து தெலிலாளுடைய மடியிலே சமாதானம் கிடைத்தது And the people in this world receive peace through different means. For example, Samson received peace in the bosom of Delilah. அவளுக்கு அவனுக்கு அந்த இடம் வந்து ஒரு நிம்மதியாக ஒரு இளைப்பாறுதலாக அவன் சமாதானமாக ஃபீல் பண்றான். That place was a place of comfort and uh, peace for him. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அத நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சிலர் வந்து என்ன செய்வாங்க மணிக்கணக்கா என்ன செய்வாங்க இரவுலையும் பகல்லையும் நடுராத்திரிலையும் என்ன செய்வாங்க போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களோட கேட்டா அவங்களுக்கு அதுல என்ன பேசி பேசி பேசி பேசி அதில் ஒரு சமாதானம் when we ask certain people, they will be speaking to some other people over the telephone any time in the day, daytime or evening or even at midnight. When we ask them, they say, because of that, I get peace. ஒரு விதத்துல இதெல்லாம் ஒரு சமாதானம் போல தெரியும். In a way, all these will look like peace. ஆனால் தான் சொல்கிறார் ஆண்டவர் இது உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்குது ஆனா ஏன் சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானம் அல்ல என்று சொல்லுகிறார் that is why Jesus says the world offers you a kind of peace but the peace that I offer you is not that way சிலர் பல புத்தகங்களை படித்து என்ன செய்றாங்க அதில் படிக்கும்போது அவங்களுக்கு சிலர் மென்டலாக உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா பலரும் பல டென்ஷனில் இருக்கும்போது என்ன செய்வாங்க இந்த சில புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த புத்தகங்களை அவங்க தொடர்ந்து படிக்கும் போது அவங்க அப்படியே ஒரு சமாதானமா ஃபீல் பண்ணுவாங்க certain people when they are tensed in the mind they prefer to read books because when they read such books it eases the tension and they become peaceful அதாவது சமாதானம்னா அமைதி நிம்மதி இப்படி ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க when we say of uh, peace they are at peace or calm or they are in tranquility கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god's holy name ஆனா வேதம் என்ன சொல்கிறது but what does the scripture say இதெல்லாம் ஒரு நிரந்தரமான சமாதானம் அல்ல all these are not permanent peace அப்ப இந்த எருசலேமின் ராஜா இருக்கிற வரையிலும் நமக்குள்ள உயிரோடு இருக்கிற வரையிலும் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய சமாதானத்தை பெறுவதற்கு பதிலாக உலக பிரகாரமாக வேறு ஏதாயிலும் காரியங்கள்ல சமாதானம் கிடைக்குமா வேறு எந்த மனிதர்களிடத்திலாவது பேசினா சமாதானம் கிடைக்குமா என்று அலைய வைக்கும் That is, until the king of Jerusalem is alive in us, it will never allow us to receive peace from God, but it will allow us, make us to wander here and there, seeking peace, saying that some or other I must receive peace. சமீபத்தில் ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஒன் இயர் பேக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டீனேஜ் பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க டீனேஜ் பிள்ளைகள் Recently, I think about a year ago, there was an interview with the teenagers and after that a report was submitted. Teenage என்று சொல்லும்போது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வயசுலதான பிள்ளைகளிடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க And when we say of teenagers, children of the age group between 13 to 19 were interviewed and after that a report was issued. அதுல பலரும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தார்கள் சிலர் சிலர் இடத்துல தவறான விதத்தில் பழகி அப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள் சிலர் குடிப்பழக்க அடிமைப்பட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று அவங்க ஆராய்ச்சி பண்ணின போது And in among the group, there were certain people, children, who were drug addicts and who were addicted to liquor, and some had very wrong relationships with others. And when they asked them the reason as to why we, they had done so, அதுல வந்து நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல கொடுத்த பிள்ளைகளுடைய எல்லா அந்த அந்த அந்த தங்களுடைய கருத்து நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல கொடுத்த பிள்ளைகளுடைய கருத்து ஒரே கருத்தா இருந்தது and nearly 90% of the children came out with the same view அது என்னன்னு சொன்னால் that was அந்த குடும்பங்கள்ல தாயும் தகப்பனும் ரெண்டு பேரும் மெஜாரிட்டியா வேலை பார்க்கறாங்க ஒரு குடும்பத்துல தாயும் தகப்பனும் ரெண்டு பேரும் வேலை பார்க்கறாங்க both the parents there is the father and the mother were employed in those families இப்ப காலையில நேரத்துல எழும்பின உடனே பிள்ளைங்க தாய் ஒரு பக்கம் தகப்பன் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறாங்க வேலை முடிச்சு வந்தோடனே வீட்டில் மறுபடியும் தாய்க்கு வேலை தகப்பனுக்கு வேற தாயில் வேலை ஆஃபீஸில் உள்ள வேலை பிள்ளைகள் இடத்துல பேசுறது இல்லை பிள்ளைகள் இடத்துல அன்பா பழகிறது இல்லை அவங்கள விசாரிக்கிறது இல்லை There is father and mother, as soon as they get up in the morning, they get ready to go to the places of work and then they leave the house. And then after they return in the evening also, the mother goes to the kitchen to do the household chores. And also the father has got some official work to be done and they do not spend time with the children, talk with them and enjoy with them. அதில் அநேக பிள்ளைகள் சொல்லிக்காங்க பத்து நிமிஷம் கூட என்னுடைய பெற்றோர் என்னிடத்தில் ஸ்பெண்ட் பண்றது இல்லை And most of the children have told, not even 10 minutes a day do my parents spend with me. அதனால நாங்க என்ன செய்தோம் சமாதானத்தை தேடி நிம்மதியை தேடி அமைதியை தேடி இப்படிப்பட்ட ஆளுகளிடத்துல அன்பை தேடி இப்படி பழகி என்ன செஞ்சோம் ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு போதை வஸ்துவாக இருக்கலாம் குடிப்பழக்க வழக்கமாக இருக்கும் இல்லை வேற யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் தவறான ஐக்கியங்கள் இப்படி வச்சு பலருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டதுக்கு இதுதான் காரணம் ஹெட்டிங்கில் போட்டுதான் பெற்றோர்களே உஷார் பெற்றோர்களே உஷார் And the heading for the report was given as Parents Beware. The children said, We did not have love in the family and we did not have affection to receive peace and we wanted to be calm. We wanted to have a tranquility in the house. And that is why, because we did not get it in our house, we went after uh, drugs, liquor, and also other friendship. ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட தகப்பனும் தாயும் ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியல தகப்பனும் பிள்ளையும் பேச முடியல ஏதோ ஆழ்ந்த வேலை என்ன செய்யறாங்க செல்ல எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு போறாங்க சொல்ல வேண்டிய மேட்டரை நேர்ல பேசுறதுல போற வழியிலேயும் எஸ்எம்எஸ் தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறான் They are all living under one roof. A, they do not have time to speak. There is father doesn't speak with the mother, or the father doesn't speak with the children. But when on their way to their office, they send an SMS of the messages that has to be conveyed to the other party. Bread வந்து இந்த இடத்துல இருக்குது எடுத்துக்க டோஸ்ட் பண்ணிக்க Bread is placed in the other shelf. You get it and toast it. சில வேளை அவங்க போற வழியிலே அவங்க எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க இல்ல ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு பண்ணுவாங்க இதான் இந்த இதுல உள்ள பெரிய ஆர்டிக்கல் அது அது உள்ள காரியத்தான் சொல்றேன் இப்ப உள்ள உலகத்தை குறிச்சு இது வந்து ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனம் தீமுத்தைக்கு பவுல் சொல்கிறார் இதுதான் கடைசி காலங்கிறது அடையாளம் கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு என்ன செய்யுமா ஒரு மனிதனுக்கு இயற்கையா கணவனுக்கு மனைவி மேல் இருக்க வேண்டிய ஒரு தகப்பனுக்கு பிள்ளை மேல் இருக்க வேண்டிய பிள்ளைக்கு தகப்பன் மேல தாய் மேல இருக்க வேண்டிய அந்த இயற்கையான அன்பேவோ இல்லாம போயிருமா கடைசி நாட்களில் மனுஷருடைய அன்பு தான் These are the signs of the last time because there is practically no love to be shared between the father and the mother. They go, they SMS on the way or they go to the offices and SMS. That is why has been prophesied in the scripture. It is written in the Timothy. These are the signs of the last time. ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னா ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் உள்ள வசனம் வாசிங்க Let's read first Timothy chapter 3 verses 1 to 3. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் அத என்ன கொடிய காலம் தகப்பன் பிள்ளைகிட்ட பேச நேரம் இல்ல பிள்ளை தகப்பன்கிட்ட பேச நேரம் இல்ல அல்லது தாய்க்கு பிள்ளைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்ல There will be perilous times in the last time. The perilous time is there isn't any time for the father to talk with the children, or the mother to talk with the children, or the father to talk with the mother. Awesome. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க தற்பிரியராய் for men shall be lovers of their own selves பணப்பிரியராயும் பணம் பணம் பணப்பிரியர் covetous வீம்புக்காரராயும் வீம்புக்காரர்கள் boasters அகந்தையுள்ளவர்களாயும் அகந்தையுள்ளவர்கள் proud தூசிக்கிறவர்களாயும் தூசிக்கிறவர்கள் blasphemers தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் disobedient to parents நன்றி அறியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்கள் unthankful பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்கள் unholy சுபாவ அன்பில்லாதவர்களாயும் சுபாவ அன்பு without natural affection என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா Bible scholars the explanation given by the biblical scholars ஒரு மிருகத்துக்கு ஒரு மிருகத்தோட ஒரு அன்பு இருக்கும் a beast will have அதே இனத்துல an animal will have love towards another animal of the same species அதனால ஒரு மனிதன் கிறிஸ்தவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை therefore a man needn't be a christian இப்ப இந்துவா இருந்தாலும் வேற எந்த மதத்துல இருந்தாலும் தகப்பன் மகன் தாய் மகள் அப்படிங்கறதான ஒரு அன்பு பாசம் எல்லாம் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது அதான் சுபாவ அன்பு In, it may be a Hindu or any other religion, a father has love towards a son and a mother has love towards a daughter. That is a natural affection. இப்ப என்ன ஆச்சுன்னா சுபாவ அன்பு கூட இல்லாதவர்களாய் மனிதர்கள் மாறி வர்றார்கள் Now people are changing to a state where they do not have that natural affection. தேவ அன்பு You need not have the love of God. ஆ, தேவ அன்பு அடுத்த விஷயம் Love of God is a secondary thing here. சுபாவ அன்பே இப்ப இல்லாமல் போய்விடுகிறது Now there is no natural affection at all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy இப்ப name. இதுதான் அதற்கு காரணம் This is the reason for that. அப்ப என்ன செஞ்சாங்க இவங்க சமாதானத்தை தேடி உலக பிரகாரமாக பல்வேறு காரியங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை தெரிந்து கொள்றாங்க Therefore, seeking peace, they got involved in different things in this world. அப்படி தெரிந்து கொள்ளும் போது அவங்களுடைய ஜீவியம் அந்த குறிக்கப்பட்ட இருந்து பத்தொன்பது வயசுக்குள்ளாகவே அவர்கள் கெட்டு போகிறார்கள் அவர்கள் ஜீவியம் அழிக்கப்படுகிறது way with they go seeking some some love and and of of with in the age limit of 13 to 19 is they have spoiled their lives இது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நடத்த அந்த கருத்து கணிப்பு அல்ல சர்வதேச முழு உலகத்தின் அளவிலையும் பல்வேறு தேசங்களையும் குறிக்கப்பட்ட ஆள் இடத்துல அவங்க கருத்து கேட்டு அப்படி ஒரு ஆர்டிக்கல போட்டிருந்தாங்க This is an opinion poll not done by either Tamil Nadu or India alone but it is an universal truth ஆகவே உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானத்தை தேடக்கூடியவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது Therefore, uh, the world offers a kind of peace, but the people of God should not be seeking such a peace. அந்த சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கும் What sort of peace will that be? எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது It is written in Jeremiah chapter 9 verse 8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு அது கவடம் பேசுகிறது அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான் ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறார் Their tongue is as an arrow shot out. It speaketh deceit. One speaketh peaceably to his neighbor with his mouth, but in his heart he layeth his weight. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயினால அன்பா பேசிக்கிறாங்க The peace offered by this world is people speak to one another with love by their mouth. சமாதானமா பேசிக்கிறாங்க They speak peace. ஆனா உள்ளத்துல இருதயத்துல யாரிடத்துல இவங்க சமாதானமா பேசுறாங்களோ அவங்களுக்கு விரோதமா இந்த இருதயத்துல பயங்கர கொந்தளிப்பு but but they will be speaking peace with others but at the same time in their heart they they it be in in with with, about same same person ever பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god's holy name அதனால ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட நபரோடோ குறிக்கப்பட்டதான ஒரு பொருளோடோ அல்லது உலகத்துள்ள எந்த ஒரு காரியத்திலோ உலகத்துல ஒரு சமாதானம் இருக்குது இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார் உலகம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்குது அது தற்காலிகமான சமாதானம் அது நித்தியமான சமாதானம் இல்ல நிரந்தர சமாதானம் அல்ல Therefore, you mustn't try to get peace by speaking to some particular person or having some particular thing or th- something in this world. For Jesus himself has said that this world also offers some kind of peace that is temporal and not permanent. அப்ப எருசலேமின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் அவன் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை தேடும்படியா வைக்க மாட்டான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை தேட வைப்பான் உலகம் எந்தெந்த விதங்களில் சமாதானம் கொடுக்குதோ அந்த காரியத்தின் மேல் நோக்கம் வைத்து எய்ம் பண்ணி அந்த சமாதானத்தை தேடி போவது therefore if the king of jerusalem is alive in us he will not allow us to seek peace with god but he will make us to seek peace with the things of this world see that is he will make us to expect to get, receive peace by the thing uh, peace offered by this world கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god's holy name முஸ்லிம் என்ற வார்த்தையினுடைய மூன்றாவது அர்த்தம் aim to be safe The third meaning for the term Jerusalem is aim to be safe. அதாவது மனதிலையும் சரீரத்திலையும் ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையின் வழியாக ஒரு போராட்டத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிற மனிதன் வந்து தன் மனதிலையும் தன் சரீரத்திலையும் ஃபீல் பண்றது இந்த இடத்துக்கு போனா எனக்கு பாதுகாப்பா இருக்கும் When a man is passing through troubles and problems, he will have a thing in his mind and his body saying, if I go to that place, I will be safe. இந்த இந்த காரியத்துக்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் For a proof, I will give such an incidence from the scripture. அப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். Then you can clearly understand. அதாவது சவுல் வந்து தாவீதை ரொம்ப தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தான். Saul was persistently troubling David. தொந்தரவுனா சாதாரண தொந்தரவு இல்ல, அவனை கொலை செய்யும்படியாக. When we say of troubling, it was not an ordinary thing. He wanted to kill him. அவனை கொல்லத்தக்கதாக துரத்தி கொண்டே இருந்தான். He was chasing him to kill him. தாவீது ஓடுறான் ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் David was running running and running ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்தபோது when a particular spot came அல்லது ஓடி ஓடி ஓடி ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தபோது யோசிக்கிறான் இந்த இடத்துல இருந்தா இந்த இஸ்ரேவேலின் எல்லைகளுக்குள்ள நான் இருந்தா என்றைக்காயில ஒரு நாள் என்னை கொன்று போடுவான் அதனால நான் என்ன செய்யறேன் பெலிஸ்தீரின் தேசத்துக்கு ஓடி போயாச்சுன்னா எனக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் ஃபீல் பண்றான் And David was on the run all the time. And finally, one day it dawned upon him, saying, If I be found in the coast of Israel, one day or the other Saul will hunt me down. So let me get up to one of the cities of the Philistines. ஒன்னு சாமுவேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் First Samuel chapter 27, verse 1. பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் And David said in his heart, I shall now perish one day by the hand of Saul. There is nothing better for me than that I should speedily escape into the land of Philistines, and Saul shall despair of me to seek me any more in any coast of Israel. So shall I escape out of his hand. பெலிஸ்தீரின் தேசத்துக்கு போனால் பாதுகாப்பா இருக்கலாம் if I go to the land of the Philistines I will be in a protective zone இன்று அந்த பெலிஸ்தீன் தேசத்தை மனதளவுல இருதயத்துல அவன் ஃபீல் பண்றான் இங்க போனா நான் பாதுகாப்பா இருக்கலாம் அதான் எய்ம் டு பி சேஃப் இந்த இடத்துல போனா நான் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணது மாத்திரமே அந்த இடத்துக்கு போயிட்டான் And in his mind and in his body, he thought, it would be safe for if I go go to one of the cities of the Philistines. And when he thought so, he went there. That is aiming to be safe. அதுபோல பாருங்க பஞ்சம் வந்த போது Similarly, when there was a famine, Moab தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க இந்த நகோமியும் நகோமியோட வீட்டுக்கார பிள்ளைங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க இங்க இருந்தா செத்து போவோம் மோவாப் தேசத்துக்கு போனா சேஃபா இருக்கலாம் அப்படின்னு எய்ம் பண்ணி என்ன செஞ்சாங்க பஞ்சத்துல பிழைக்கிறதுக்காக மோவாபுக்கு போனாங்க When there was a famine in the land of Bethlehem, Naomi, her husband, and her children thought it would be safe if we quit this place and go to the land of Moab. ஆனா சம்பவித்தது என்ன? But what happened? எந்த இடத்துல பாதுகாப்பா உயிர் பிழைக்கிறதுக்காக தான் அங்க போனாங்க. ஆனா அங்க வச்சு நகோமியுடைய கணவன் அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். They went to the land of Moab to be safe, but there Naomi's husband and her children died. அதுபோல இங்க தாவியுடைய வாழ்க்கையிலும் பெலிஸ்தீன் தேசத்துக்கு போனா அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க அவனை துரத்தி விட்டாங்க நீங்க இருக்க வேண்டாம்னு துரத்தி விட்டாங்க Similarly, in the life of David also, we see when he went to the land of the Philistines, one day they drove him away, saying, "You should not stay here." கொஞ்ச நாள் அங்க இருந்தான் For some time he stayed there, ஆனா நேரம் வந்தபோது துரத்திட்டாங்க but when the time came, they chased him away. அந்த ராஜா சொல்றான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது ஆனா என் பிரபுக்களின் பார்வைக்கு நீ நல்லவன் அல்ல பிரியமானவன் அல்ல என் பிரபுக்களுக்கு உன்னை பிடிக்கல அதனால என்ன செய்ய நீ போயிரு அப்படின்னு விரட்டி விட்டான் The king of the land said, I like you very much, but my princes are not much pleased with you. Therefore, you have to leave this place. அதுபோல பிரச்சனைகள் வழியாக போராட்டங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கான ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் இருந்தால் தனக்கு பாதுகாப்பு என்று யோசித்து முடிவெடுக்கிறார்கள் Therefore, similarly, the children of God also, when they are passing through problems and troubles, they feel in the mind and body that if I go to that place, I will be safe. Thinking so, they take a decision. இப்போ வந்து நான் நாகரில் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அப்போ ரப்பர் வேலை வந்து பயங்கர அதிகமாக இருந்தது when I was uh, doing the work of God in Nagar Nagarkoil, the cost of rubber was high. அதனால என்ன செஞ்சாங்கன்னா எல்லா நிலம் உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க மற்ற விவசாயம் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் அதெல்லாம் மாத்திட்டு ரப்பர் வச்சா பாதுகாப்பு நல்ல ஒரு வருமானம் வரும் என்று சொல்லி எல்லாரும் ரப்பரை மாத்தினாங்க Therefore, the agriculturists in those area thought it would be better if they planted rubber trees, and they so they opted to plant rubber trees throughout their gardens. ஆனா சம்பவித்தது என்னன்னு சொன்னா அவங்க கரெக்டா அந்த ரப்பர் பால் எடுத்து சீட் எடுத்து வர்ற வேலையில ரப்பர் விலை டவுன் ஆயிடுச்சு அப்படியே But the thing that happened was when they extracted milk from the rubber trees and they had made cheese, immediately the prices of rubber came down. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைங்க நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சா தனக்கு ஒரு பாதுகாப்பு நிறைய இடத்த வாங்கி போட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு Similarly, the people of God also think that if they uh, save much money or get many lands, it will be a protection for them. இந்த ஒரு மனிதன் சொல்றான் பாருங்க இயேசுல மதிகடனே என்று அழைக்கிறாரே அவனை பார்த்து அவன் சொல்றான் பாருங்க நிறைய விளைச்சலை உண்டாக்கி தானியம் நிறைய விளைஞ்சிருக்குது அநேக நாளுக்கு பிரச்சனை இல்லை களஞ்சிங்களை இடித்து பெரிதா கட்டுவோம் அது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் இப்படி பல காரியங்களை யோசிக்கிறாங்க we can see of a man in the scripture whom Jesus calls, O fool, he says, There has been a very good yield, a bumper yield in my land, so let me pull down my barns and big, build bigger ones so that it will be protection for me. I will have food for many days to eat. அதுபோல் சில வருஷங்களுக்கு முன்பாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஐடி ஃபீல்டு எடுத்த நல்லது ஈஸி e எடுத்த நல்லது என்று சொல்லி அநேகர் மெக்கானிக்கல் யாரும் போடமா படிக்க மாட்டாங்க சிவில் வேண்டாம் பிள்ளைகள் எல்லாம் அதை என்ன செஞ்சாங்க இதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஃபியூச்சருக்கு பாதுகாப்பாக இருக்கும் பெற்றோர் சொல்லுவாங்க ஃபியூச்சருக்கு இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்து படித்தாங்க கடைசியில் பார்த்தா எல்லாம் டவுன் ஆயிடுச்சு Similarly, some years ago, there was a good demand for IT and uh, EC in the engineering section, and there was no takers for mechanical and civil sections. The, the parents had encouraged the children to go for IT and EC, saying, "You will have a very bright future if you pursue this line." But suddenly, it did not get the expected value for that. சுருக்கமாய் சொல்ல போனால் எருசலேமின் ராஜா யாருக்குள்ள உயிரோடு இருக்கிறானோ அவன் என்ன செய்வான்னு சொன்னா உலக பிரகாரமான சம்பாத்தியம் வேலை ஆஸ்திகள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இன்னும் பல்வேறு காரியங்கள் இதுல தான் தங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக ஜனங்களை என்ன வைப்பான் அதை அதை நோக்கி ஓட வைப்பான் எய்ம் பண்ணி ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் if the king of jerusalem is alive in a person he will make the person to think that if they have many, much savings or they have lands or they have a good job and education alone it will be safe for them and a protection for them and it will make them to follow after those things கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் glory be to god's holy name ஆனால் நம்முடைய பாதுகாப்பு தேவனே நம்முடைய பாதுகாப்பாக அவரே நமக்கு அடைக்கலமாக மாற வேண்டும் but god should be our protection and our refuge கர்த்தரே உனக்கு பாதுகாப்பாக மாற வேண்டும் the lord should be your protection எருசலேமின் ராஜா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் நாம் வருவதை அவன் தடுக்கக்கூடியவனாய் இருப்பான் வேறு அழிந்து போகக்கூடிய பாதுகாப்பை தேடி ஓடச் செய்வான் As long as the king of Jerusalem is alive in us, he will not allow us to take shelter under the protection of God, but will make us to seek other protections. ஒரு வசனம் இருக்கு இல்லையா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் There is a verse in Proverbs, the name of the Lord is a strong tower, the righteous runneth into this and is safe. அடுத்து வாசிக்கிறோம் Next we read, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான் And Boaz tells unto Ruth. இஸ்ரவேலில் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக The Lord give a full reward to thee for thou hast come under the wings thou what come unto trust இந்த ரெண்டு வசனங்களை வாசிங்க Read that Ruth chapter 2 verse 12 and Proverbs chapter 18 verse 10 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாய கத்துடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் The Lord recompense thy work and a full reward be given thee of the Lord God of Israel under whose wings thou art come to trust நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் The name of the Lord is a strong tower the righteous runneth into it and is safe ஆனா எருசலேமின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் இந்த பலத்த துருகத்துக்குள் இந்த பலத்த துருகத்துக்குள் அல்லது இஸ்ரேலின் தேவனாகி அந்த கத்துடைய செட்டைகளுக்குள் ஓடி ஒளி அவன் அனுமதிக்கவே மாட்டான் If the king of Jerusalem is alive in us, he will never allow us to take shelter under the strong tower or under the wings of the God of Israel. இதுதான் பாதுகாப்பு அதுதான் பாதுகாப்பு உலகத்தில் ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ ஒரு நபர் இடத்துல போய் அடைக்கலம் புகுவதையோ இப்படி பல்வேறு காரியங்கள் இதுதான் பாதுகாப்பு என்று ஜனங்களை வழி தப்பி தெரிய பண்ணுவான் he will deceive the people and saying unto them this is your protection you have friendship with great people in this world ஒரு சந்தர்ப்பத்திலே கேகிலா பட்டணத்தார் கேகிலா பட்டணத்தாரிடத்திலே தான் போய் ஒளித்து கொண்டால் தனக்கு பாதுகாப்பு என்று தாவீது அங்கே போனான் In one instance, David went to, the city of Keilah, thinking it will be a protection for him if he had gone there. அப்ப சிலர் வந்து தாவீதின் இடத்திலே சொன்னார்கள் சவுல் இங்கே வருவான் கேகிலா பட்டணத்தை என்ன செய்வாங்க உன்னை அவன் கையில கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க and certain people said unto David Saul will certainly come here and the men of keilah will give you over to saul ஏனென்றால் தாவீது நினைத்தது கேகிலா பட்டணத்தாரை தாவீது ரட்சித்திருந்தான் For David had thought that once he had helped the men of Keilah. அதனால இவன் எதிர்பார்த்தது என்னன்னா நான் அவங்களை ரட்சித்திருக்கிறேன் அவங்களை காப்பாற்றி இருக்கிறேன் அவங்க எனக்கு நன்றியா இருப்பாங்க the- the thing that he had in his mind was that once upon a time I had helped the pe- men of Keilah and I have saved them and therefore they will be grateful unto me. நான் அவங்களுக்குள்ள ஒளித்து கொண்டா அது எனக்கு பாதுகாப்பா இருக்கும் If I hide among them, it will be a protection for me. அப்படி நினைத்தான் He thought so. ஆனா வந்த நியூஸ் எப்படின்னு சொன்னா சிலர் வந்து சொன்னாங்க சவுல் இங்க வரப்போறான் இந்த கேகிலா பட்டணத்தை உன்னை பிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னான் And the news that reached David was that Saul is going to come to this place and the men of Keilah will hand you over to Saul. உடனே தாவீது தேவசமத்துக்கு போய் கத்திடத்துல விசாரிக்கிறான் Immediately David went to the presence of God and inquired of the Lord. ஆண்டவரே சவுல் இங்கே வருவானா Lord, will Saul come here? நான் கேள்விப்பட்டபடி சில மனிதர்கள் என்னிடத்துல சொன்னபடி நான் கேள்விப்பட்டபடி கேகிலா பட்டணத்தார் என்னை சவுலிடத்தில் ஒப்படைப்பார்களா As I have heard certain men say, will the men of Kayla deliver me and my people into the hands of Saul? அப்ப கர்த்தர் என்ன சொன்னார் சவுல் இங்கே வருவான் கேகிலா பட்டணத்தார் உன்னை அவனிடத்தில் ஒப்படைப்பார்கள் And the Lord said, Saul will come here and the men of Kayla shall deliver thee up. பாருங்க நம்ம பல சந்தர்ப்பத்தில் பல காரியங்களை பாதுகாப்பாக எண்ணுகிறோம் We in many instances think that certain things are a protection to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God's holy name. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற அந்த பாதுகாப்பு நமக்கு மெய்யான பாதுகாப்பாக இராமல் போய்விடும் But the protection that we expect may not be, be a uh, true protection to us. மறுபக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தேவனே நம்முடைய பாதுகாப்பு என்கிற இடத்திலிருந்து இந்த வல்லமை நம்மை வெளியே கொண்டு வந்து விடுகிறது On the other hand, this part brings us from the thought that was in our mind saying that God is our protection. ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நான் நான்காவது காரியத்துக்கு போகிறேன். I hope you would have understood a bit. Now I'm going to the fourth point. அடுத்து aim to be reciprocate. Next aim to reciprocate. Reciprocate என்று சொல்லும்போது பரிமாறிக்கொள்வது when we say of reciprocating it is exchanging வேதத்துல சில ராஜாக்கள் சில பொருள்களை கொடுத்து இவங்க அங்க கொடுத்து அவங்க அங்க இருந்து இங்க வாங்கி இப்படி பரிமாறி கொண்டாங்க in the scripture also we can see certain kings gave certain gifts to other kings and on the other hand those kings returned certain gifts to them சிலர் உடன்படிக்கை பண்ணாங்க தேவ சித்தம் இல்லாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து இங்க இருந்து பெண்களை அங்க கொடுப்போம் அங்க இருந்து என்ன செய்வோம் பெண்களை இங்க எடுப்போம் Certain people also made an agreement without learning the will of God. We are giving our daughters there and taking their daughters to, for our sons. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. All these have been written in the scripture. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் படிக்கிறோம். We read that in the book of Judges. அது தேவ சித்தமா அப்படி செய்யலாமா வேண்டாமா ஆண்டோடைய நோக்கம் என்ன ஆண்டோடைய சித்தம் என்ன இதெல்லாம் அவங்க யோசிக்கல இவங்களா தீர்மானம் பண்றாங்க நம்ம இங்க இருந்து பெண்கள் அங்க கொடுப்போம் அங்க உள்ள பெண்களை இங்க எடுப்போம் They did not go to find out if it is the will of God. Can I give my daughters there and can I take their daughters without asking counsel of the Lord? They themselves decided to go ahead. அதுபோல இன்றைக்கு உலகத்துல என்ன செய்யறோம் தகவல்களை பரிமாறிக்கொள்றாங்க அதான் இங்க இருந்து மெசேஜ் அனுப்புறது அங்க இருந்து திரும்பி இங்க அதான் ரெசிப்ரோகேட்டுக்கு இப்ப நம்ம இங்க இப்ப நீங்க புரிந்து கொள்படி சொல்லணும்னா இங்க இருந்து எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க இங்க இருந்து ஒரு எஸ்எம்எஸ் உடனே பதிலுக்கு அங்க இருந்து பையன் சத்தம் கேட்கும் பதிலுக்கு அங்க இருந்து ஒரு எஸ்எம்சி வரும் And in this way, in this world also, people are exchanging news. For you to understand, I'm putting it this way, you will send a SMS to another person and immediately you will get a response from the other side and there will be a beep sound in your mobile. ஆ, அதுபோலதான் இப்ப நெட்டின் மூலமாக என்ன செய்றாங்க சாட் பண்றாங்க and also they chat over the net அடுத்து இமெயில் அனுப்புறாங்க next they send email இங்க இருந்து அனுப்புறாங்க பதிலுக்கு அங்க இருந்து வருது they send email from this side and also receive an email from the other side இதான் பரிமாறிக்கொள்றது this is exchanging கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் glory be to god's holy name facebookல அதான் சம்பவிக்குது that is taking place even in the facebook ஒருத்தர் ஒரு கருத்து போடுறாங்க பதிலுக்கு இன்னொருத்தர் இன்னொரு கருத்து போடுறாங்களாம் one person is giving a comment and another person is responding it அப்ப இதுதான் உலக பிரகாரமாக இந்த ரெசிப்ரோகேட் வந்து உலக பிரகாரமாக பண்ணும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வீழ்ச்சி உண்டாகிறது In this way, if we start reciprocating in the world, we have uh, or we face a downfall in our spiritual life. அப்ப என்ன ஆகணும்னு சொன்னால் இந்த அனுபவத்திலிருந்து இந்த எருசலேமின் ராஜா ராஜாவுக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்கும் போது பதிலுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு இப்ப எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு இப்ப பாருங்க உதாரணமா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் எய்ம் டு ஃப்ரெண்ட்லி இப்ப உலக பிரகாரமான நட்பு நம்ம முறிக்கும் போது தேவனே நமக்கு ஃப்ரெண்டா மாறுறாரு அப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது In this way, when the Lord brings an end to the king of Jerusalem, God gives other ways, means for us. For example, when we snap off the friendship with the world, God himself becomes a friend. the aim to be at peace. Second is aim to be at peace. உலகத்துல கிடைக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானத்துல நம்ம இழக்கும் போது தேவன் நம்ம வெறுமையா விடுறது இல்ல அவருடைய சமாதானத்தை உலகம் கொடுக்க முடியாத உலகம் எடுக்க முடியாத அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார் Suppose when we lose the peace being offered by the world, the Lord doesn't allow us to go empty. Instead, He gives the peace that He has, the peace that cannot, the world cannot give, and the peace that cannot be taken away by the world. அதுபோல aim to be safe னு சொல்லும்போது உலக பிரகாரமாக இது பாதுகாப்பு அது பாதுகாப்பு சொத்து சேர்க்கிறது பாதுகாப்பு இடம் வாங்கி போடுறது பாதுகாப்பு தங்கத்தை வாங்கி வச்சா என்னது அது ஒரு பாதுகாப்பு இப்படி பல்வேறு பாதுகாப்பு சில தேடி போறாங்க Similarly, when we say aim to be at peace, people seek different kinds of kinds of being safe, saying that if I get many lands, it will be safe for me. If I gather much treasure, it will be safe for me. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் Glory be to God's holy name. பல்வேறு காரியங்களை பாதுகாப்பு என்று உலக பிரகாரமான பாதுகாப்பை ஒரு தேவனுடைய பிள்ளை அதை இழக்கும் போது தேவனே பாதுகாப்பாக மாறுகிறார் In this way, when the people of God lose their protection, which is being offered by the world, God Himself becomes their protection. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய செட்டைகளில் உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டாயிருக்கிறது And you have a refuge under the wings of the God of Israel. அவரே உனக்கு அடைக்கலமாய் மாறுகிறார் He becomes your refuge. கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் மாறுகிறார் God becomes our protection. அப்படி நாம நமக்கு பலத்த துருகமாய் மாறுகிறது His name becomes a strong tower unto us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் Glory be to God's holy name. நான்காவது aim to be reciprocate. And fourth is aim to reciprocate. அப்ப இதுல வந்து என்ன ஆகுதுன்னா தகவல் பரிமாற்றம் This is exchanging news. பல்வேறு பரிமாற்றங்கள் நடக்குது. There are many types of exchange. ஆனா இப்போ இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டா என்ன நெட்ல என்ன நடக்குதுன்னா நெட்லயும் செல்லுல என்ன நடக்குதுன்னா தகவல் பரிமாற்றம் மெசேஜ் இங்க இருந்து ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ் சொல்றாங்க At the same time, in the internet and in the uh, mobiles, we have exchange of messages through SMS in the mobile. அதுபோல நெட்ல சாட் பண்றாங்க மெசேஜ் அனுப்புறாங்க இமெயில் அனுப்புறாங்க பல்வேறு பரிமாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது and at the same time in the internet also they chat and send emails and exchange news in different ways அப்ப பல்வேறு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சில வாலிபர்களுடைய வாழ்க்கையில இரவெல்லாம் இதுதான் வேலையா இருக்குது And we can see that certain children of God, the young children, this is taking place throughout the nights. இந்த எருசலேமின் ராஜாவுக்கு இந்த எய்ம் டு பி ரெசிப்ரோகேட் என்று சொல்லக்கூடிய இந்த பரிமாறக்கூடிய தகவல் பரிமாறக்கூடிய இதற்கு இந்த எருசலேமின் ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்கும் போது என்ன சம்பவிக்கிறது when God brings an end to this king of Jerusalem, which means aim to reciprocate, what happens? தேவனுக்கும் நமக்கும் நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கிறது there is an exchange of news between us and our god and us and heaven பாருங்க தானியேல் ஜெபம் பண்ணினான் we can see daniel prayed தானியேல் ஜெபிச்சார் இங்க இருந்து Daniel prayed from here. உடனே என்னாச்சு What happened immediately? காபிரியல் வந்துட்டார் Gabriel came down. மெசேஜ் லெட்டரோட வந்துட்டார் He came with a message. There is a letter. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது Before, when you started to pray, the answer came. நீ மிகவும் பிரியமானவன் You're thou art greatly beloved. இன்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தாயே When you had prayed for such things, இதுதான் பதில் this is the answer. அப்ப பாருங்க தேவனோடு தகவல் பரிமாற்றம் There's an exchange of news with God, பரலோகத்தோடு தகவல் பரிமாற்றம் exchange of news with heaven. பாருங்க யோவான் தரிசனத்துல பார்க்கிறார் John in his vision saw தேவனை பார்க்கிறார் he saw God தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார் he saw the throne of God அங்கிருந்து தேவ சத்தத்தை கேட்கிறார் and from there he was able to hear the voice of God அது கூட்டி போய் பல இடங்களை காமிக்குது and he took him to various places and showed him இப்படிப்பட்டதான ரெசிப்ரோகேட் என்கிற அனுபவம் நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் பரலோகத்துக்கும் இந்த தகவல் பரிமாறக்கூடிய அனுபவம் உண்டாகிறது When we say of aim to reciprocate, there is an exchange of matter or information between us and God and between us and heaven. நம்ம அன்பை பரிமாறுறோம் ஆண்டவருக்கு We exchange or offer our love to God, இல்லன்னா இப்படி எடுத்துக்கொள்ளுங்க நீங்க வந்து கத்தருக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறீங்க or you can take it this way, you give some offering to the Lord. பதிலுக்கு தேவன் என்ன செய்றாரு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை நூறு நூறு மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை வேற விதங்கள்ல பணம் உங்களுக்கு அதிகமா வருது And to reciprocate that, God is giving that to you, maybe through money or through some other ways, hundredfold. ஏன்னா வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு எனக்காக ஒன்றை கொடுத்தா நூறு மடங்கு நான் கொடுப்பேன் இருக்கார் ஆண்டவர் For in the scripture, God has said, if you give something one for me, that I will give you hundredfold. எப்படியாவது கொடுத்துருவாரு Somehow He will pay it back. திடீர்னு சிலருக்கு வேலை கிடைக்கும் And certain people will get a job, அந்த வீட்டுல பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் and the children in the house will get a job, அப்ப என்ன உண்டாகும் அவங்களுக்கு ஒரு வருமானம் and by that they will get an extra income இப்படி அதான் எழுதப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் ஏழைகள்ங்கிறது மூல பாஷையில வந்து தரித்திரர்கள்ங்கிறது ஒரு ஊழியர்களை சம்பந்தப்பட்டு தான் அங்க விளக்கம் கொடுத்துக்கிறாங்க ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் கத்தருக்கு நீ கொடுத்தனா கத்தர் உனக்கு திரும்பி கொடுப்பார் It is written in the scripture, He that hath pity on the poor lendeth unto the Lord, and the Lord shall pay him back. That is in the original language, when we say of poor, it shows the workers or ministers of God. இன்னொரு விதத்துல சொல்ல போனால் கத்தர் நமக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னா முதல்ல நாம அவருக்கு கொடுக்கணும் In other words, we can say, if God has to give us something, first we have to give something to the Lord. நான் நினைக்கிறேன் ரோமர்ல அப்படி ஒரு வசனம் இருக்குது I think it's in the book of Romans. தனக்கு பதில் கொடுக்கும்படி தனக்கு பதில் கொடுக்கும்படி எனக்கு முந்தி கொடுத்தவன் யார் who shall give me first so that i might reward them ரோமர்ல ஒரு இடத்துல வரும் தனக்கு பதில் கொடுக்கும்படி தனக்கு பதில் கொடுக்கும்படி எனக்கு முந்தி கொடுத்தவன் யார் who has given me first that he shall receive a reward இத reciprocate this is reciprocate தேவனுக்கு நம்ம ஒன்று கொடுக்கிறோம் we give something to the lord தேவன் நமக்கு பதிலுக்கு அதிகமாகவே கொடுக்கிறார் and in turn god gives us in abundance ரோமர் 11 5 ரோமன்ஸ் லெவன் தேர்ட்டி ஃபைவ் தனக்கு பதில் கிடைக்கும் படிக்கு முந்தைய அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் பாத்தீங்களா இப்ப ரெசிப்ரோகேட் என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு no are you able to understand the term reciprocate தனக்கு பதில் கிடைக்கும் படிக்கு so that he shall be recompensed முந்தைய அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் who has first given to him நீ முதல்ல அவருக்கு ஒன்றை கொடுத்தா தான் பதிலுக்கு அவர் என்ன செய்வாரு உனக்கு 100 கொடுப்பார் if you first give to him only he will return it back 100 fold Or who hath first given to him, and it shall be recompensed unto him again. இதான் தேவனுக்கு நம்ம காணிக்கையை கொடுக்கிறோம் We give offerings to the Lord. அதுக்கடுத்து நம்ம பல்வேறு விதங்களில் தேவனுக்கு பல்வேறு காரியங்களை நம்ம செய்றோம் We do many things for Lord, for the Lord. நம்முடைய கிரிகளை பல்வேறு விதங்களில் தேவனுக்காக வெளிப்படுத்துகிறோம் And by many ways we uh, show the love we have towards God. பதிலுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் And in return God also gives us. ஆ, அதான் பரிமாறிக்கொள்வது That is exchanging. ஒரு பொருளை A thing, ஒரு பொருளையோ it may be a thing ஒரு லெட்டரையோ ஒரு a ஒரு எழுத்தையோ அப்படி ஏதாவது எது எதுனாலும் சொல்லலாம் அதான் சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புறது or some writing anything it may be that is what i told you about the sms மனிதனிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறோம் வி ஸ்பீக் டு மென் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் we keep on sending sms to them அதெல்லாம் நிறுத்தணும் we have to stop all those things முழங்கால் படிடணும் we have to come on our knees இரவுல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து எஸ்எம்எஸ் அனுப்புற நேரத்துல 2 மணி நேரம் முழங்கால் போட்டு பரலோகத்துக்கு அனுப்பணும் மெசேஜ பரலோகத்துக்கு அனுப்பணும் Instead of sending SMS in the night for one or two hours, we have to stop all those things and send SMS to heaven standing on our knees. டஸ்ன்னு ரெண்டு மணி நேரம் முடிஞ்ச உடனே பார்த்தா காபிரில் வந்து பக்கத்துல நிப்பார் And at at the end of two hours, we can find Gabriel standing by our side. ஆ, உங்க வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா டஸ்ன்னு உங்க ரூமுக்குள்ள மா- காபிரியல் நிப்பார் Beside you in your room, you can find Gabriel standing. ஆ, அவர் என்ன சொல்லுவாரு What will he say? ஆ, எனக்கு பிசிக்ஸ் படிக்க வரல பிசிக்ஸ் படிக்க வரல கெமிஸ்ட்ரி தலையில ஏறலன்னு சொன்னையே உன் பரிச்சை நான் பாத்துக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் And he will tell you are telling you are not able to study your physics and chemistry. It is not getting into your brains, but he will say, "Ah, the Lord will take care of all those things. இதை விட்டு விட்டு ஊரெல்லாம் எனக்கு பிசிக்ஸ் வரல எனக்கு பிசிக்ஸ் வரல எனக்கு பிசிக்ஸ் வரல Instead எஸ்எம் of- சர்டிஃபிகேட் என்ன பண்ண Instead of that, you send SMS everywhere saying, I'm not able to study your phys- physics. டீச்சருக்கு அனுப்பி Sending it to the teacher, ஆ, தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு அனுப்பி sending it to the children they known to you, ஆ, இது எப்படி அது எப்படின்னு கேட்டு asking them, how can we do that? How can we do that? பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டும் We have to send it to heaven. முழங்கால் படியிட வேண்டும் We have to come on our knees. ஆண்டவரே என் நிலவரம் இது Lord, this is my state. என்னால பரிசுத்தமா ஜீவிக்க முடியல I cannot lead a holy life. என்னால தேவசித்தம் செய்ய முடியல I cannot do the will of God. என்னால தேவ அன்பை வெளிப்படுத்த முடியல I cannot reveal the love of God. என்னால மற்றவங்களை மன்னிக்க முடியல I am unable to forgive others. இதுதான் அனுப்பணும் You have to send all these. இது அனுப்பணும் நீங்க You have to send all these. ஆவிக்குரிய பிரகாரமா இந்த காரியங்கள் spiritually these are the things உலக பிரகாரமா தேவையா பணம் தேவை பொருள் தேவை வீடு தேவை நல்ல ஒரு வீடு இல்ல ஆண்டவரே வாடகை வீட்ல இருக்கிறேன் வீட்டு உணர் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க வாடகை வீட்ல இருக்கிறேன் வாடகை கொடுக்க கை பைசா இல்ல போதுமான வருமானம் இல்ல முழங்கால் போடணும் Similarly, in worldly things also, if suppose you do not have money, enough money with you, or if you do not have a own house, or in case you are in a rented house, your owner is asking you to go vacate the house, all these things should be made known unto God through SMS. That is, you have to stand on your knees for that. நாகரில் இப்படி ஒரு சம்பவம் சம்பவித்தது Such a thing took place in Nagarkoil. ஒரு சகோதரன் வைர வியா- வைரா இருக்கிற பிசினஸ் செய்ய போறேன்னு சொல்லி போய் அங்கேயும் இங்கேயும் சிட் ஃபண்ட்ல கடை வாங்கி லட்சக்கணக்கா கடை வாங்கி கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு A brother had borrowed lakhs of rupees, rupees from the chit fund saying that he was going to do a diamond cutting business and finally it was a flop and he lost everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் Glory be to God's holy name. அவர் வந்து நான் அந்த இடத்துக்கு மாறி போனேன் And I got transferred to that place. ஆ, அவன் கடன்காரன் வந்து ஆளை திடீர்னு பத்து பேரை விட்டுருவான் வண்டியில வந்து இறங்குவாங்க வீட்டுல The financiers used to come to that house and he used to, used to send some 10 tongues to the house and they used to come in vehicles to that house. பல்வேறு விதங்கள்ல டார்ச்சர் பண்ணிட்டு And he was being tortured in different ways. நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுவோம். I told let's pray. அதாவது அந்த கடன் அந்த வட்டி கடன் அவருக்கு கொடுக்கவே முடியாது. அவருக்கு வேலையும் கிடையாது. கொடுத்து அடைக்கவே வாய்ப்பு இல்லை. He were, he did not have any means to pay off the debts. ஜெபம் பண்ணுவோம். let's pray அவன் அநியாயமா போய் ஒரு வாங்குனது கொஞ்சம் இதுல அநியாயமா வர நிறைய கேக்குறான் அவன் He had borrowed only a little, but he was uh, being asked to pay unjust amount of usury. கடைசியில் சம்பவித்தது என்ன திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த வட்டி கொடுத்தவன் மறிச்சிட்டான் The thing that took place was in an accident, the financier who had lent the money died. அவனுக்கு வே- வீட்டுல வேற வாரிசு கிடையாது He did not have any offspring, அதுக்கப்புறம் அவன் அந்த சகோதரனுக்கு பிரச்சனையே இல்லை and that and by that came a, pr- the end to the problems of the brother. அது மன உளைச்சலே இல்லை அதுக்கப்புறம் After that, he never had any heartbreak. இல்லைன்னா டெய்லி வீட்டுக்கு ஆளு தெரிய வந்துரும் Or else, every other day there would be people coming knocking his அதனால house. தேவனால தீர்க்கப்பட முடியாத எந்த பிரச்சனையும் இல்ல நீ ரெசிப்ரோகேட் பண்ண வேண்டியது என்னது பரலோகத்துக்கு தேவனுக்கு தேவனுக்கு உன்னுடைய பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இரு அங்க இருந்து பதில் வரும் Therefore, there is no problem that cannot be solved by the Lord. Therefore, the thing that you have to do is, you have to start sending SMS to heaven and it will be reciprocated from there. அதான் ஆண்டவர் கேட்கிறார் இப்ப உதாரணமாக தனக்கு பதில் கொடுக்கும்படி எனக்கு முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார் ஆண்டவர் பதில் கொடுக்கணும் முதல்ல நீ கேட்டிருக்கணும் அப்பா அப்பா அப்பா எசப்பா எசப்பா தாரன் தாரன் கேட்டாதான் அங்க இருந்து பதில் வரும் That is why the Lord had asked, who hath first given to him and it shall be recompensed unto him again. That is, first you have to send your resumes, that is your prayers to heaven and it will be certainly reciprocated. நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய போராட்டங்களை தேவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்லி ஜெபிக்கிறதே இல்ல அவருக்கு அதை தெரிவிக்கிறதே இல்லை ஆனா நம்ம சொல்றோம் கத்தர் நமக்கு எனக்கு ஒன்றும் செய்யல கத்தர் எனக்கு என்னத்தை செஞ்சுட்டாரு எனக்கு ஒன்றும் செய்யலன்னு சொல்றோம் We never make known our problems and our needs to God, for we never give any information to God and we never pray to God. And but we come saying, what has the Lord done to me? He has done nothing in my life. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில் கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் Jephthah uttered all his things in Mizpah in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லு உன்னுடைய பலத்தையும் சொல்லு உன்னுடைய பலவீனத்தையும் சொல்லு You have to tell or utter everything in the presence of God. You have to to tell your strengths and also your meekness அதான் பதில் கிடைக்கும் only then will you receive an answer ஆனா நம்ம உலக பிரகாரமாக ரெசிப்ரோகேட் பண்றத மனிதர்களிடத்துல தக கருத்துக்களை பரிமாறுறத நண்பர்களிடத்துல பரிமாறுறத இப்ப தன்னுடைய தோல்வி தன் ஜீவிதத்துல இருந்த தோல்வியை தனக்கு வந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை போய் அங்கங்க எங்கேயாவது மனுஷன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க But people, on the other hand, will be having friends in the world and will be exchanging news and information with them and about the failures in their life and all the needs that you have. You will be telling to people here and there. அதான் தேவன் சொல்கிறார் உன்னத பாட்டு எட்டு பதிமூணுல தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவளே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் and that is why the lord says in uh, song of solomon chapter 18 you who were liveth in the garden your companions are hearing a voice let me also hear it தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவளே வாசிங்க let's read that தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் Thou the dwellest in the gardens, the companions hearken to thy voice, cause me to hear it. தன்னுடைய பிரச்சனை தன்னுடைய போராட்டம் தனக்கு வந்த வியாதி கஷ்டம் எல்லாத்தையும் போய் தோழிகள்கிட்ட சொல்ல வேண்டியது தோழர்கள் தான் இருக்குது ஆனா மெஜாரிட்டியா தோழிகள்கிட்ட தான் போகுது தோழிகள் தோழிகள் சிஸ்டர் சைட்ல தான் இது அதிகமா நடக்குது All, all the problems and the sickness that you have, you share it with your female companions. It is written only as companions, but the thing that is generally taking place now is the female companions sharing it with other female companions. பொதுவா பிரதர் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் தன்னுடைய பிரச்சனை அதிகமா இன்னொரு பிரதர் போய் சொல்றது ரொம்ப ரேரா இருக்கும் Generally, when we see on the brother side, it is a very rare thing for a brother to share his problems with another brother. ஆனா சிஸ்டர்ஸ் எப்படி தும்முனா போதும் உடனே போய் சொல்லிடுவாங்க But sisters, on the other hand, if you sneeze itself, immediately you'll be telling the other one. தோட்டங்களில் வாசமனங்களே தோழர் சத்தத்தை கேட்கிறார்கள் you who dwell in the gardens, your companions hear your voice. அதோட அர்த்தம் என்ன உன் பிரச்சனை உன் போராட்டம் உன் தேவையை ரெசிப்ரோகேட் யார்ட்ட பண்ற தோழர்கள்ட்டயா பண்ற அதை ஸ்டாப் பண்ணு அதுக்கு காரணம் இந்த எருசலேமின் ராஜா எருசலேமின் ராஜா யாருக்குள்ள உயிரோட இருக்கிறானோ அவன் என்ன செய்வான் தேவனோட தகவல்களை சொல்ல விட மாட்டான் மனிதர்களிடத்துல சொல்ல வைப்பான் The um, thing is that you share your problems, troubles and sickness with your other companions in the world and this king of Jerusalem which is present or alive in you doesn't allow you to communicate with God but you have to communicate with your God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும் Glory be to God's holy name. அடுத்து நான்காவது ராஜா And the fourth king, எபிரோனின் ராஜா king of Hebron. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் Glory be to God's holy name. இந்த ராஜா இந்த எப்ரோன் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் அசோசியேஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது The meaning given for the term Hebron is association. அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஐக்கியப்படுவது. The explanation given is being fellowship. ஐக்கியப்படுறது fellowship. Fellowship. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இது எந்த ஐக்கியம்னு சொன்னா இந்த எப்ரோனின் ராஜா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது போது தேவையில்லாத காரியங்கள்ல போய் தேவனுடைய பிள்ளைகளை ஐக்கியப்பட வைப்பான் When the king of Hebron is found in a person, he will make a person to go and have fellowship with another person for unnecessary reasons. நான் சிலரை குறித்து வேதத்திலிருந்தே சொல்லுகிறேன் சிலர் வந்து தேவனுடைய பிள்ளைகள் யாரோட போய் ஐக்கியப்பட்டாங்கன்னு நான் சொல்றேன் Out of the scripture, let me show you how certain children of God had fellowship with others. ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் The prophetical book of Isaiah chapter 57 verse 6. பள்ளத்தாக்கில் உள்ள வழவழப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்கிறது அவைகள் அவைகளே உன் வீதம் அவைகளுக்கு நீ பானபலியை வார்த்து போஜன பலியையும் செலுத்துகிறாய் இவைகளின் மேல் பிரியப்படுவானேன் Among the smooth stones of the stream is thy portion. They, they are thy Lord. Even to them has the poured a drink offering. Thou hast offered a meat offering. Should I receive comfort in these? பள்ளத்தாக்குகளிலே உள்ள வளவளப்பான சிலைகள் இடத்துல கத்த சொல்றாங்க நம்முடைய ஜனத்தை பார்த்து பள்ளத்தாக்குகள்ல உள்ள வளவளப்பான சிலைகள் இடத்துல உன் பங்கு அதாவது ஐக்கியம் உன்னுடைய தொடர்பு அங்க இருக்குது Looking unto his people, the Lord said, Among the smooth stones of the stream is thy portion. தேவனோடு ஐக்கியம் வைப்பதற்கு பதிலாக instead of having a fellowship with god பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைப்பதற்கு பதிலாக instead of having a fellowship with the saints உன்னுடைய ஐக்கியம் யாரோட இருக்குன்னா பள்ளத்தாக்குகள்ல உள்ள வளவளப்பான சில சைன் பண்ணக்கூடிய சைனிங்கா இருக்கக்கூடிய மூலபாசல் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு சைனிங்க கிளார் அடிக்கக்கூடிய அந்த கிளார் கிளார் அடிக்கக்கூடிய தன்மையை பார்த்து அதில் மயங்கி அந்த பள்ளத்தாக்குகளில் காணப்படக்கூடிய வளவளப்பான சிலைகள் சிலைகள் இடத்துல ஐக்கியம் காணப்படுகிறது you fellowship is found with the smooth stones that is the glamorous stones and the stones that seduce you இந்த சிலைகள் என்றால் எதை காட்டுகிறது what does those those those show uh, சிலை என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு உருவம் உண்டு உயிர் இல்லை அதான் சிலை when we say of an idol there is a figure but there is no life in it ஒரு பைபிள் ஸ்காலர் இப்படி விளக்கம் ஒரு எபிரேய ஆராய்ச்சியாளர் விளக்கம் கொடுக்கிறார் சிலை என்று சொன்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்குது இப்ப ராஜீவ் காந்தி சிலை இருக்குது எம்ஜிஆர் சிலை இருக்குது அதுக்கு வந்து உருவம் இருக்குது இப்ப மதுரையில் நிக்குது நான் ராஜீவ்காந்தி சிலை ராஜீவ்காந்தி மறித்துட்டாரு அவர் அவர் உருவத்தில் அதே சிலை நிக்குது உருவம் இருக்குது அதுக்குள்ள உயிர் இல்ல The Hebrew biblical scholar gives an explanation in this way for an idol. An idol is a figure but without life. For example, we find those idols or the statues of Rajiv Gandhi and Imjar around Madurai. There we can see the figure of that particular person, but there isn't any life in that. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது With whom is your fellowship? நீ ஐக்கியம் வைத்திருக்கிற ஆளுக்கு ஒரு உருவம் இருக்குது ஆனா அந்த ஆளுக்குள்ள உயிர் இல்லை the uh, person whom, with whom you have a fellowship has got a figure, but there is no life in that person. இப்ப புரியுதா உங்களுக்கு Now are you able to understand? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க யார்கிட்ட ஐக்கிய வச்சிருக்கிறீங்களோ அந்த ஆளுக்கு உருவம் இருக்குது உருவம் இருக்குது ஆனா அந்த ஆளுக்குள்ள உயிர் இல்லை In your Christian life and in your spiritual life, you have a fellowship with a person. That person has got a figure, but he hasn't got life in him. இப்படி ஒரு கூட்டத்தார் காணப்பட்டார்கள் சர்தை சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார் And a group of people were found in this way. The Spirit of God told about the church of Sardis. வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் Book of Revelation, chapter 3, verse 2. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம் செத்தவனாயிருக்கிறாய் Do thou as God a name as thou livest, yet eh, thou art dead. அதாவது உருவம் இருக்குது There is a figure, ஆனா செத்து கிடக்குற உள்ள but within you are dead. அதாவது இது எதை காட்டுதுன்னா பின்மாற்றக்காரர்களை காட்டுகிறது This shows the backsliders. வாசிங்க வாசிங்க வெளிப்படுத்தல் மூணு ரெண்டு உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து be watchful and strengthen the things which remain that are ready to die அடுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை And unto the angel of the church in Sardis, write these things saith he that hath the seven spirits of God and the seven stars. I know thy works, that thou hast a name, that thou livest and art dead. Be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found thy works perfect before God. இப்ப பாருங்க சில தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றக்காரர்களா இருப்பார்கள் We can see certain children of God are backslidden. அவங்களுக்கு சரீரம் இருக்கும் they have a body உருவம் இருக்கும் there is a figure ஆனா உள்ள என்ன இல்ல உயிர் இல்ல but there is no life within உயிர் என்பது ஜீவன் when we say of life that is the life of a person நித்திய ஜீவன் eternal life வேதம் வந்து பாவத்தில் ஜீவிக்கவங்கள மரித்தவர்கள் என்று சொல்லுகிறது the scripture calls the people living in sin as dead வேதம் யாரையெல்லாம் மரித்தவர்கள் என்று சொல்லுகிறது பலரையும் சொல்லுகிறது அதுல முதலாவது ஒரு மனிதன் பாவியா இருப்பானால் அவனை மரித்தவன் என்று வேதம் சொல்கிறது many people are being called as dead according to the scripture and the foremost is those who are living in sins are called as dead இயேசு சொல்கிறாரே மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு Jesus said let the dead bury the dead அவர் அர்த்தம் ரட்சிக்கப்படாதவன் அந்த ரட்சிக்கப்படாதவன் அடக்கம் பண்ணட்டும் the meaning is let the unsaved go to bury the unsaved அப்ப பாவத்தில் ஒரு மனிதன் ஜீவிப்பான் என்று சொன்னால் நாம் அவர்களோடு ஐக்கியம் வைக்க கூடாது Therefore, if a person is living in sin, we should not have fellowship with those. ஆனா எபிரோனின் ராஜா உயிரோட இருந்தான்னு சொன்னா சபையில யாரெல்லாம் பாவத்துல ஜெயிக்கிறாங்களோ யாரெல்லாம் குழப்படியா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் போய் ஐக்கிய வைக்க வைக்கும் But if the king of Hebron is living in a person, he will make you have fellowship with all those who are living in sin or the ch- uh, confusion monks in the church. சபையில பல்வேறு கூட்டம் இருக்குது பாஸ்டர் எம்டி அவர்கள் சொல்வார் மூன்று group A group B group C group என்று சொல்வார் There are different groups in the church. Pastor MT used to say quite often, there is a A group, B group and a C group in the church. இயேசு கூட சொல்லுகிறார் கலைகளையும் சேர்ந்து வளர விடுங்கள் Jesus also says, allow the tares to grow along with the wheat. அப்ப இந்த கலைகள்னு சொன்னா அதுல பின்மாற்றக்காரங்கள் சபையில பின்மாற்றக்காரங்கள் இருப்பாங்க சபையில பாவிகள் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க When we say of tares, they, those are the backsliders and the sinners in the church. அப்ப உன்னுடைய ஐக்கியம் எங்க இருக்குது பள்ளத்தாக்குகளில் உள்ள வளவளப்பான சிலைகள் இடத்துல இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா உன்னுடைய ஐக்கியம் ஒரு பின்மாற்றக்காரனோட இருக்குது உன்னுடைய ஐக்கியம் ஒரு பாவியோட இருக்கிறது When it is written that you have your portion with the smooth stones, that means you have your fellowship with the backsliders and the sinners. இதே கூட்டத்துக்கு வருவாங்க They'll come to the same meeting. இதே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க They will also be wearing white and white. இதே சத்தியங்களை கேட்பாங்க They will be listening to the same truths. அவங்க சொல்ல இப்படி எல்லாம் நம்ம ஜீவிக்கணும் அவசியம் இல்ல வேறுபாட்டின் ஜீவெல்லாம் அப்படி செய்யணும் அவசியம் இல்ல They will be saying, we can, need not live such a life. It is not necessary to lead a life of separation. தெய்வீக சோதனை நிக்கிற ஆளை பார்த்து பார்க்க போன ஆள் என்ன சொல்லும் ஒரு விசுவாசி பார்க்க போறாரு ஒரு விசுவாசி தெய்வ சுத்தம் நிற்கிறாரு நீங்க ஏங்க தெய்வ சுத்தம் நிக்கிறீங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க உடனே ஹீல் ஆகும் Suppose a person is waiting on divine healing. Another believer who has gone to visit him will say, Why are you standing on divine healing? Better go to a hospital. You can get healed soon. நாகரில் நடந்த காரியம் ஒரு பழைய விசுவாசி பழைய விசுவாசி சபையில புதிதாய் வந்து கொண்டிருந்த ஒரு புதிய ஆத்மாவை பார்த்து இப்படி கேட்டார் நீங்க ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட்டத்துக்கு போன போறாதா எதுக்கு பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போறீங்க காத்து விட்டதுக்கு போறீங்க அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனா போதாதா A senior old believer in the Niagara Coils uh, told a new soul who was coming to the Faithum saying, "It- Isn't it enough that you go to the Sunday morning worship alone? Why should you go for the Bible studies and tarrying meetings? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும் Glory be to God's holy name. அப்ப பின்மாற்றக்காரர்களோடு சபைக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசக்கூடியவர்கள் தூசிக்கூடியவர்கள் இருப்பார்கள் There are backsliders in the church who were speaking against the church, against the saints, and against the truth. அப்படிப்பட்டவங்களோட போய் ஐக்கியம் வைக்க கூடாது we should not have a fellowship with such people அவங்க சொல்ற என்ன கதை சொல்றாங்கன்னு கேட்க கூடாது you should not go to listen to their stories கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் glory be to god's holy name அப்ப எபிரோனின் ராஜா உயிரோடு இருந்தால் உதாரணமா பாருங்க ஆகாபோட போய் யோசபாத் ஐக்கியம் வச்சான் And as long as the king of Hebron is alive in us, for example, King Jehoshaphat had friendship with King Ahab. ஆகாபையும் கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக God himself had anointed King Ahab as a king. Ahab இஸ்ரவேலின் ராஜா Ahab was the king of Israel. யோசபாத் வந்து யூத ராஜா Jehoshaphat was the king of Judah. அப்ப இந்த யோசபாத் போய் ஆகாபோட ஐக்கியம் வச்சான் And Jehoshaphat had alliance with Ahab. தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு The prophet came and நீ said, ஆகாபோட ஐக்கியம் வைக்காதன்னு சொன்னார் முதல்ல first he asked him not to have an alliance with Ahab. அவன் கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போகாதன்னு சொன்னார் And he had warned him not to go for the battle along with him. ஆனா மீறி இவன் போனான் And be- beyond his words, he went there. ஒரு பெரிய ஆபத்து யோசபாத்துக்கு வந்தது There was a big uh, danger for Jehoshaphat. கத்தாவே என்று போர்க்களத்திலிருந்து கத்துறான் கத்தாவேன்னு கத்துறான் And from the battlefield, he cried unto the Lord, saying, Oh Lord! அப்ப தீர்க்கதரிசி சொல்றான் and the prophet said துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா and shouldst thou love the ones who hate the lord கர்த்தரை பகைக்கிறவங்க யாரு who are the ones who hate the lord யார் கர்த்தர் who is the lord சத்தியம் தான் கர்த்தர் தேவனுடைய வார்த்தை தான் கர்த்தர் உபதேசம் தான் கர்த்தர் and the truth is the lord the word of god is the lord and the doctrines are the lord வேறுபாட்டின் ஜீவியத்தை பகைக்கிற அந்த உபதேசத்தை பகைக்கிறவர்கள் உண்டு சபையில There are people in the church who hate the doctrine of the life of separation. அதற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உண்டு There are people who speak against that. தெய்வீக சுக சத்தியத்தை பகைக்கிறவர்கள் உண்டு There are people who hate the truth of divine healing. அதற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உண்டு Though there are people who speak against it. ஜெய ஜீவியத்தை மறுதளிக்கிறவர்கள் உண்டு And there are people who deny victorious life. அதற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உண்டு And those who are, there are people who speak against it. அவர்களும் இதில் ஐக்கியத்தில் இருப்பார்கள் இதே சபைக்கு வருவார்கள் they also will be there in this faith and will be coming to this church அவர்கள்தான் பள்ளத்தாக்குகளிலே காணப்படக்கூடிய வளவளப்பான சிலை they are the smooth stones found by the valleys அப்படிப்பட்டவர்களோடு நீ ஐக்கியம் வைக்க கூடாது you should not have fellowship with such people யோசபாத் வந்து ஆகாபடத்துல ஐக்கியம் வச்சது போல நீ ஐக்கிய கேட்ட சொல்லலாம் அவர் விசுவாசி தானே அவரை கத்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அவர் விசுவாசியா இருக்கலாம் கத்தர் அவர் அபிஷேகம் பண்ணிருக்கலாம் ஆனா பின்மாற்றக்காரர் ஆயிட்டாரே என்ன செய்ய You should not have an alliance as Jehoshaphat had with Ahab. They too will be believers and will be anointed. And you should not say they are also believers and are being anointed by the Lord. And why shouldn't I have an alliance with them? உபதேசத்துக்கு மாறாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரே They are living contrary to the doctrines. உபதேசத்துக்கு எதிராக ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரே They are living against the doctrines. கூட்டங்களுக்கு வர்றாங்க உபதேசத்தை கேட்கறாங்க ஆனா கிரியையில வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கறாங்க they come to the meetings they listen to the doctors but in their deeds they are working contrary to that அப்படிப்பட்டவர்கள் தான் பள்ளத்தாக்குகளிலே காணப்படக்கூடிய வளவளப்பான சிலை அதாவது உருவம் இருக்குது அதற்கு உயிர் இல்ல செத்து போயாச்சு Such are the smooth stones found by the valley. That is, there is a figure, but there is no life within, for it is dead. அப்ப பாவிகள் Sinners, அவங்களும் செத்தவர்கள் they too are dead. பின்மாற்றக்காரர்கள் Backsliders, அவர்களும் செத்தவர்கள் they too are dead. அவர்களுக்கு உருவம் இருக்குது They have a figure, ஆனா உள்ள ஜீவன் இல்ல but within there is no life. உள்ள உயிர் இல்ல There is no life within. அப்ப அவங்க சிலை They are like statues. அவங்க கத்தருக்காக கிரிய சிலை என்ன செய்யாது நடக்காது They are not able to work for the Lord. That is, they are not able to walk. சிலை பார்க்காது An idol cannot see. சிலை கேட்காது An idol cannot hear. சிலை பேசாது Idol cannot speak. இப்ப பாருங்க கத்துடைய சமூகத்துக்கு வர்றோம் we come to god's presence சிலைய போல உட்கார்ந்திருப்பாங்க we sit like idols they won't move sitting like idols பாட்டு பாடும்போது பாட மாட்டாங்க when they are singing they won't sing கை தட்டும்போது கை தட்ட மாட்டாங்க while everyone is clapping they won't clap ஆவியில் நிறைய மாட்டாங்க they won't get filled in the spirit அந்நிய பாஷை பேச மாட்டாங்க they won't speak in diverse tongues பிரசங்கம் பண்ணும்போது காதுல ஏறாது when there is a preaching going on it won't enter into the ears என்ன சிலை உயிர் இல்லை for is it idol there's no life இப்ப புரியுதா உங்களுக்கு are you able to understand கூட்டம் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு நீங்க என்ன பேசலாங்கன்னு கேட்டு பாருங்க இன்னைக்கு என்ன பேசலாங்க? என்னத்தையோ பேசுறாங்க at the end of சொன்னாரு at the end of 2 hours of preaching if we ask them what did he speak they say he spoke something என்ன சிலை because it's an idol உருவம் இருக்குது கூட்டத்துல The figure is present in the meeting. உயிர் இல்ல சிலைக்கு தான் பேச முடியாது. There is no life for the idol cannot speak. அதனால தான் பாட்டு பாடும்போது பேசாம இருப்பாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணனும். சோத்திரம் பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாரும் கண்களை விடுவோம் கண்ணை திறந்தே இருப்பாங்க அப்படியே சில எப்படி கண்ணை மூடும் That is why when everyone is singing, they won't sing. When everyone is praising the Lord, they won't praise. And also when everyone are closing their eyes, they won't shut their eyes. Because how can an uh, idol move or flutter its eyes? எளிமை நில்லுங்கன்னு சொன்னா எளிமை நிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில் பேச மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டா அது சில when we ask them to stand up they won't stand up when we ask them a question they won't answer it because it's an idol இப்ப சிலைக்கு எத்தனை அர்த்தம் கொடுத்திருக்கேன் முதலாவது பாவிகள் இரண்டாவது பின்மாற்றக்காரர்கள் மூன்றாவது யாரு தேவ சமூகத்துல வந்து ஒன்றும் செய்யாதவர்கள் கூட்டத்துக்கு போவாங்க கூட்டத்துக்கு வருவாங்க நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டிப்டாப்பா வருவாங்க வந்து உட்காருவாங்க அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க I've given all these meanings for an idol. First, it's uh, sinners, then backsliders, and then the third category is people who do nothing in God's presence. They will be present in white and white here, but they will be sitting as idols. பாடுறவங்களோட பாட முடியாது They cannot sing along with the singers. ஆவியில் நிரம்ப முடியாது பேச முடியாது They cannot get filled in the spirit and they cannot speak. பார்க்க முடியாது They cannot see. கத்தருடைய கிரிகளை பார்க்க முடியாது they cannot see the deeds of the lord இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா கத்தருக்காக கிரியை செய்ய முடியாது கத்தருக்காக சத்தியத்திலே நடக்க முடியாது கத்தருடைய காரியங்களை பரலோக காரியங்களை தரிசனத்துல பார்க்க முடியாது In other words, they cannot do any work for the Lord. They cannot walk in the truths of the Lord and they cannot see heavenly visions. யோவான் சொல்லுகிறார் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்ல John says, I have no other joy than the joy when I hear that my children walk in the truth. அப்ப சத்தியத்துல நடக்கணும் We have to walk in the truth. சிலைக்கு நடக்க முடியுமா Can an idol walk? சிலைக்கு நடக்க முடியாது An idol cannot walk. அடுத்து பாருங்க சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது Next, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் next it is written in Psalms, walking not in the counsel of the ungodly பாவிகளுடைய வழியில் நில்லாமலா No. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார வேண்டாம் and not sitting in the way of sinners or standing in the way of the scornful. அப்ப நிக்காத So don't stand. நடக்காத. Don't walk. உட்காராத. Don't sit. இங்க என்ன செய்யணும்? What should we do here? ஓடணும். just run ஆகவே தான் தீமோத்தேயுல எழுதப்பட்டிருக்குது that is why it is written in timothy ஓ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு விலகி ஓடு Oh thou man of god flee from all these நம்ம ஓட மாட்டோம் but we won't run ஏன்னா சிலை for is an idol சிலைக்கு எப்படி ஓட முடியும் how can an idol run இப்ப புரியுதா உங்களுக்கு Now are you able to understand? அப்ப சத்தியத்துல சபையில் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் சத்தியத்துக்காக ஜீவிக்காதவர்கள் சத்தியத்துக்காக கிரிய செய்யாதவர்கள் பரலோக தரிசனங்களை பார்க்காதவர்கள் கத்துடைய சத்தத்தை கேட்காதவர்கள் இப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன செய்யணும் இவங்களிடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது ஐக்கியம் வைக்க கூடாது There will be people in the church who do not walk for the sake of the truth. They do not work for the sake of the truth. They are not able to see heavenly visions. They are not able to hear the truth. There will be such people in the church. We have to flee or run away from them. இப்போ ஒரு ஆள் வந்து ஆவியில் நிறையுது நீ ஆவியில நிறையல ஏன் நிறையலன்னு கேட்டா அவங்க நிறைஞ்சாங்களா இவங்க நிறைஞ்சாங்களா Uh, suppose a person hasn't got filled in the spirit and I ask him, why didn't you get filled in the spirit? Immediately they'll ask me, did this person get filled in the spirit or did that person get filled in the spirit? நான் ஏன் நிறையணும் Why should I get filled? அவங்களே நிறையல அவங்களும் பழைய ஆட்கள் அவங்களே நிறையல they are seniors and they haven't got filled in the spirit and why should i ஒருவேளை அவங்க சிலைகளா இருப்பாங்க maybe they are idols நீ அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட ஐக்கிய வைக்க கூடாது you should not look at them and you should not maintain a fellowship with them கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் glory be to god's holy name அடுத்து சிலைகளுக்கு அடுத்து நாம எங்க போவோம் விக்கிரகத்துக்கு போவோம் next after um, an idol we'll go to Hosea 4:16 Hosea chapter 4 verse 16 எப்ராயிமை குறித்து எழுதப்பட்டிருக்குது ஏன்னா வேதத்தில் சிலைன்னு தனியாக இருக்குது விக்கிரகம் தனியாக இருக்குது வேர்டு அது இங்கிலீஷில் எப்படி இருக்கோ தெரியல ஒரு இடத்துல வரும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் விக்கிரகங்களையும் அழித்து போட்டான் இப்போ நீங்க ஓசியா நான்கு பதினேழு வாசிங்க ஓசியா சாப்டர் ஃபோர் செவன்டீன் எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் அவனை போகவிடு Ephraim is joined to idols, let him alone. எப்ராஹிம் யாரோட இணைந்திருக்கிறான் With whom is Ephraim joined? விக்கிரகத்தோட. With idols. இவன் விக்கிரகத்தோட ஐக்கியப்பட்டிருக்கிறான் he has a fellowship with idols அப்ப இந்த இடத்துல விக்கிரகம் என்பது எதை காட்டுகிறது what does idols mean here பொருளாசை covetousness எபேசியர்லயும் கொலோசியர்லயும் படிக்கிறோம் விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசை in ephesians and colossians we read idolatry which is covetousness அதுபோல ஒன்னு சாமுவேல் எழுதப்பட்டிருக்குது விக்கிரகத்துக்கு இன்னொரு பெயர் இன்னொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது similarly in first samuel another meaning has been given for an idol ரெண்டகம் பண்ணுதல் பிள்ளி சுனிய பாவத்துக்கும் ஒன்னு சாமுவேல் எத்தனை அதிகாரம் பதினஞ்சு ஃபர்ஸ்ட் இரண்டங்கம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா முரட்டாட்டம் பண்றதுதான் தான் விக்கிரக ஆராதனை Covetousness is idolatry. அப்ப பொருளாசை உள்ளவர்களோட நீ ஐக்கியம் வைக்க கூடாது. So you should not have fellowship with the covetous. அதுபோல சபையில முரட்டாட்டம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களோட நீ ஐக்கியம் வைக்க கூடாது. Similarly there will be stubborn people in the church you should not have fellowship with them. இந்த எபிரோனின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தான்னா நாம் என்ன செய்வோம் இந்த பொருளாசை உள்ளவர்கள் இந்த முரட்டாட்டம் பண்றவங்க இப்படிப்பட்டவர்களோட தான் சபையில யாரெல்லாம் இந்த பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களோ குலப்படிகளா இருக்கிறாங்களா அவங்களோட தான் ஐக்கியம் வைப்போம் Suppose the king of Hebron is alive in us, we will have a fellowship with the covetous and the stubborn in the church and all the confusion monks and the backsliders. கடைசியாக 1 கொரிந்தியர் 10 20 Finally First Corinthians chapter 10 verse 20. அங்கே நாம் படிக்கிறோம் பேய்களோடு நீங்க ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறார். And there he says I do not want you to have a fellowship with the devils. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை but i say that the things which the gentiles sacrifice they sacrifice to devils and not to god and i would not that ye should have fellowship with devils பேய்களோட ஐக்கியமா இருப்பது பேய்களோடு having fellowship with devils பேய்னா என்ன what do we mean by devils நல்ல நடு ராத்திரில அப்படியே மல்லிகைப்பூ வாசம் வரும் ஜில் ஜில்னு சத்தம் கேட்கும் அதான் பேய் At midnight, we will have the smell of jasmine and they'll be coming with the tinkling of the feet. அந்த பேயோட நான் எங்க போய் ஐக்கிய வைக்கிறது How can I have fellowship with those devils? அதல்ல That is not there. பேய் யார் Who are devils? யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து James chapter 3 verse 14 and 15. பேய் யார் என்று அங்க சொல்லுகிறார் There he says who devils are. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாத்துக்குரியதும் பேய்தனத்து கடத்ததுமாய் இருக்கிறது but if you have bitter என் பீங் and strife in your hearts glory not and lie not against the truth this wisdom descended not but from above but this earthly sensual and devilish கசப்பு வைராக்கியம் வைத்திருப்போம்னா அதான் பெய்தனம் If we have bitterness and envying, that is being devilish. ஆ, சிலர் சிலர்கிட்ட கசப்பு வைப்பாங்க Certain people will have bitterness against others, இவங்க போய் அவங்ககிட்ட ஐக்கிய வைப்பாங்க but they will have a fellowship with them. ஆ, கசப்பா இருக்கிறவங்க வைராக்கியமா இருக்கிறவங்க ஆ, இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு பயப்படாம தேவனுக்கு பயப்படாம ஜீவிக்கிறவங்ககிட்ட போய் ஐக்கிய வைப்பது They will have a fellowship with the people who do not fear the truth and fear God and have bitterness and envy in them. அப்ப எபிரோனின் ராஜா நமக்குள்ள இருந்தால் If the king of Hebron is within us, சிலைகளோடு பின்மாற்றக்காரர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படும் our fellowship will be with the statues, that is the backsliders. ஆ, பாவிகளோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படும் Our fellowship will be found with the sinners. பொருளாசைக்காரர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படும் And our fellowship will be found with the covetous. சபையில முரட்டாட்ட மனிதர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படும் And our fellowship will be with the stubborn in the church. அடுத்து பேய்களோடு நம்முடைய ஐக்கியம் அதான் பேய்கள்னு சொன்னா கசப்போடு வைராக்கியத்தோடு ஜீவிக்கிறவர்கள் And next, our fellowship will be with the devils in the church. That is the people who live with bitterness and being. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes.